ஜி அந்த இது ஆர்டிஸ்ட் மெமரி பவர் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் முப்பத்தி மூன்றாவது நாள் வகுப்பு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் முடிவுற்று தொடர்ச்சியாக அத்தியாயம் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஓ அப்படி அறுபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்னார் மண்மனா பவ மத்பக்தக என்னுடைய மனதை உடையவனாக இரு என்னுடைய பக்தனாக இரு மத்தியாஜி பவ என்னையே யாகம் செய்பவனாக இரு மாம் நமஸ்குரு என்னையே வணங்கு மாம் ஏவ ஏஷ்யசி என்னையே நீ அடைவாய் சத்தியம் இது உண்மை தே பிரத்திஜானே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உண்மையை சொல்கிறேன் ஏனென்றால் நீ பிரியோ அசிமே நீ எனக்கு பிரியமானவனாக இருக்கிறாய் மே எனக்கு அதனால் அதனால் சர்வ தர்மான் பரித்தியஜிய எல்லா விதமான ஸ்வதர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னா அது மூன்று நிலையில் ஒன்று தினசரி வாழ்க்கையில் கொஞ்ச நேரமாவது அவைகளை விட்டு விட்டு அப்படின்னு ரெண்டாவது தினசரி வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளோ எது முடியும் வரைக்கும் என்னை பற்றி ஞானத்தை கேட்பதற்காக சுதர்மங்களை விட்டுவிட்டு முதல்ல சொன்னது பூஜைக்கு ரெண்டாவது கல்விக்கு மூன்றாவது ஆசிரமத்தில் குடும்ப ஆசிரமம் வானப்பிரஸ்த ஆசிரமங்களை விட்டுவிட்டு சன்னியாசத்தை ஏற்றுக்கொள் வாழ்க்கையில் கொஞ்ச நாளாவது கடைசியில் அப்படின்னு சர்வதெருமான் இப்படி பரித்தேஜிய விட்டுவிட்டு மாம் ஏக்கம் சரணம் விரஜ மாம் ஏக்கம் என்னை ஒருவனையே சரணம் சரணம் என்று விரஜ வந்து சேர் அகம் நான் துவா உன்னை சர்வ பாப்பேபியாக எல்லா பாப்பங்களிலிருந்தும் மோக்ஷ இஷ்யாமி விடுவிப்பேன் மா சுச்சக நீ வருந்த வேண்டாம் காதல விடுறதா சரி சரி அப்படின்னாரு அப்புறம் அறுபத்தி எட்டுல எக இமம் பரமம் குஹ்யம் யார் இமம் இந்த பரமம் பரமமான மிக உயர்ந்த குஹ்யம் இந்த ரகசியத்தை குஹ்யமானதை மறைப்பொருளை மத் பக்தேஷு என்னுடைய பக்தர்களுக்கு அபிதாஷியத்தை சொல்லித்தருகிறானோ பக்திம் மயி பராம் கருத்துவா பக்திம் பக்தியை மயி என்னில் பக்தியை பராம் மிக உயர்ந்ததை கருத்துவா செய்து அல்லது செய்யப்பெற்று மாம் ஏவ என்னையே ஏஷியத்தி அடைகிறான் அசம்சயக இதிலும் சந்தேகம் இல்லை இது வந்து போதிப்பவனை பற்றி சொல்லி கொண்டு வருகிறது நச்ச தொடர்ந்து அது எட்டினுடைய தொடர்ச்சியாக தான் அறுபத்தொம்போது போயிட்டுருக்கு நச்ச தஸ்மாத் அவனை காட்டிலும் தஸ்மாத் அவனை காட்டிலும் நச்ச கிடையவே கிடையாது மனுஷேஷு மனிதர்களில் யாரு கஷ்டின் யாரோ ஒருத்தன் மே எனக்கு பிரிய கிருத்தமகா எனக்கு பிரியத்தை செய்தவன் என்று இவனை தவிர வேறு யாரும் கிடையாது அல்லது என்னுடைய பிரியத்தை சம்பாதித்தவன் என்று இவனை தவிர யாரும் கிடையாது மீதி பேர் சம்பாதிக்கிறாங்க இவன் அளவுக்கு கிடையாது இவன் தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறான் அப்படி பவித்தா நச்ச இனிமேலும் வரப்போவதில்லை பவித்தானா இனிமேல் வரப்போகுது நச்சை கிடையவே கிடையாது இனிமேலும் இப்படி யாரும் வரப்போறதில்லை மே எனக்கு தஸ்மாத் தன்யக அவனை காட்டிலும் இன்னொருவன் பிரியத்தரக இன்னொருவன் சிறந்த பிரியமானவன் என்னை பிரீத்தி செய்தவன் அல்லது என்னுடைய பிரீத்தியை சம்பாதித்தவன் என்று புவி இந்த பூமியில் இந்த லோக்கத்தில் அப்படி அறுபத்தி ஒன்பதுல சொன்னார் அப்புறம் எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் இது சொல்லி முடிச்சுட்டு எழுபத்தி ரெண்டில் கன்க்ளூட் பண்ணுறார் கச்சித்து கச்சித்துனா ஏதாவது ஏத்தத்து இது இது அப்படின்னா நான் சொன்னது ஏதாவது சுருத்தம் பார்த்த சுருத்தம் கேட்கப்பட்டதா பார்த்த ஹே பார்த்த உன்னால் துயா உன்னால் ஏகாகிரேன ஒருமுகப்பட்ட மனதினால் சேத்தசா மனதினால் ஏக்க அக்ரேனா ஒருமுகப்பட்ட சேத்தசா மனதினால் ஒருமுகப்பட்ட மனதால் உன்னால் ஏதாவது கேட்கப்பட்டதா பார்த்த ஒரு சின்ன கொஷின் அப்புறம் கச்சிது அஜான சம்மோகா பிரனஷ்டா அப்படின்னு கேட்குறாரு கச்சித்து ஏதாவது கொஞ்சமாவது அஜான சம்மோகா அஜானத்தினால் வந்த இந்த குழப்பம் பிரனஷ்டக தீர்ந்ததா அழிந்ததா ஏ தனஞ்சய தே தனஞ்சய ஓ தனஞ்சயா உனக்கு ஏதாவது தீர்ந்ததா நான் சொன்னது உனக்கு போதுமானதா அப்படின்னு கடைசியில் கேட்குறாரு இது வரைக்கும் நேற்று பார்த்தோம் அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோக நஷ்டோ மோக நஷ்டோ மோக நஷ்டோ மோக स्मृतिर्लब्धा स्मृतिर्लब्धा स्मृतिर्लब्धा स्मृतिर्लब्धा त्वत्प्रसादात् त्वत्प्रसादात् त्वत् हलो ஹலோ ஆ, ஜி. त्वत् त्वत् ஆ, எந்த ஆ, எந்த இடத்துல எழுபத்தி மூணாவது ஸ்லோகம் போட்டிருக்கு பாருங்க அர்ஜுன உவாச்ச பதினெட்டாவது அத்தியாயம் அது கன்டினியூஷன் பண்ண அப்படியே அது ஏற்கனவே டைப் போட்டிருக்கோமே அதோட தொடர்ச்சி அடுத்த ஸ்லோகம் தான் எழுபத்தி மூணு ஏழு மூணு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு இல்லைன்னா சிவன் மைக் மைக் வர வரைக்கும் இவ்வளோ வர நஷ்டம் மோகஸ் கேட்குதா சரி ஆ नष्टो मोहस नष्टो मोहस स्मृतिर्लब्धा स्मृतिर्लब्धा त्वत् त्वत् प्रसादात् प्रसादात् प्रसादात् प्रसादात् त्वत् प्रसादात् त्वत्प्रसादात् प्रसादात् मयाच्युत मयाच्युत मयाच्युत मयाच्युत सदितोऽस्मि सरिदोऽस्मि सदितोऽस्मि सरितोऽस्मि गतसन्देहः गदसन्देहः गतसन्देहः गदसन्देहः करिष्ये करिष्ये करिष्ये करिष्ये वचनं तव वचनं तव वचनं तव वचनं तव नष्टो मोहस् नष्टो मोहः स्मृतिर्लब्धा स्मृतिर्लब्धा स्मृतिर्लब्धा समृतिर् स्मृतिर् ஆ, அந்த சா இல்ல இஸ் இருக்கு இஸ் தான் இருக்கு புள்ளி வச்சிருப்பாரு ஸ்மிருதிர்லப்தா ஆ, त्वत्प्रसादात् त्वत्प्रसादात् त्वत् प्रसादात् मयाच्युत मयाच्युत सदितोऽस्मि सदितोऽस्मि गतसन्देहः गतसन्देहः करिष्ये करिष्ये वचनं तव वचनं ஓகே நல்லது வந்துச்சு இப்போ அர்ஜுன உவாச்ச சரியா அர்ஜுனர் கூறினார் சொன்னார் பேசினார் பதில் சொன்னார் அப்படி நஷ்டோ மோகா நஷ்டக மோகா நஷ்டமானது தீர்ந்து விட்டது என்ன தீர்ந்து விட்டது மோகா மோகம்னா குழப்பம் என்னுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்தது ஸ்மிருதிர் லப்தா ஸ்மிருதிர்னா நினைவுன்னு அர்த்தம் நினைவு லப்தா வந்து விட்டது அடையப்பட்டு விட்டது அப்படின்னா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டுது எவ்வளோ தூரம் நான் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள்லாம் மறந்து போயிருந்தது இந்த ஸ்மிருதிர் நினைவுகள் நான் குருகுலத்தில் கற்றதிலிருந்து பெரியவர்களிடம் கற்றதிலிருந்து பண்பாட்டை பார்த்து வளர்ந்ததிலிருந்து ஒவ்வொன்றினுடைய பொருளும் எனக்கு நினைவுக்கு வந்துவிட்டது இப்போ நீ சொன்ன பொருளும் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது துவத்து உன்னுடைய பிரசாதாத் இந்த இதுல இருந்தே புரியுது ஸ்மிருதிர் லப்தாங்கிறதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது அவர் ஏற்கனவே இதெல்லாம் படித்தவர் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்ட்டு புரியுது இன்னொரு பொருள் இருக்குது அதாவது ரெண்டு விதமான மிகப்பெரிய நூல் கட்டமைப்பு இருக்குது ஒன்று பேர் ஸ்ருதி கட்டமைப்பு இன்னொன்று பேர் ஸ்மிருதி கட்டமைப்பு அப்படி ஸ்ருதி கட்டமைப்புனா நான்கு வேதங்கள் ஸ்மிருதி கட்டமைப்புனா ராமாயணம் மகாபாரதம் இதுக்கெல்லாம் பேர் ஸ்மிருதிகள் அப்படின்னு பேர் ஸ்ருதி அப்படின்னா அதுக்கு பொருள் என்னென்னா கேட்கப்பட்டவைகள் அப்படின்னு அதுக்கு பொருள் அது ஏன் அந்த பொருள் வந்திருக்குன்னா ரெண்டு காரணத்தினால ஒன்று வந்து இந்த உண்மையை வேதங்கள் சுருத்திகள்ங்கிறது வேதங்கள் அந்த வேதங்கள் பேர் சுருத்தின்னு ஒன்று பேர் இருக்கு அந்த அதுக்கு பொருள் வேர்டு மீனிங் என்னன்னா கேட்கப்பட்டது அப்படின்ட்டு இது ஏன் இந்த பேர்னா இது எப்படி யார் சொல்லி யாருக்கு வந்ததுன்னா அப்படி யாரும் சொல்லி யாருக்கிட்டையும் வந்ததில்லை இது வந்து ஸ்ருதி அப்படின்னா ரிஷிகளால் அவர்களுடைய சமாதி நிலையில் இறை வாக்கியங்களாக கேட்கப்பட்டவைகள் அறியப்பட்டவைகள் நேரடியாக கேட்கப்பட்டவைகள் அவங்கள கற்கப்பட்டவைகள் கிடையாது அவைகள்லாம் கேட்கப்பட்டவைகள் அல்லது படிக்கப்பட்டவைகளும் கிடையாது ஊகிக்கப்பட்டவைகள் கிடையாது அவைகள் கேட்கப்பட்டவைகள் அப்படின்னா இறைவனுடைய வாக்கியங்களாக அவர்கள் கேட்டார்கள் அந்த சமாதி நிலையில் இருக்கும்பொழுது அவர்கள் கூறினார்கள் அதை உடனிருந்த மற்றவர்கள் சீடர்கள் கேட்டு நினைவில் வைத்துக் கொண்டார்கள் அவ்வளவுதான் அப்படி அதனால் அது பேர் ஸ்ருதி அப்படின்னு பேரு பிறகு அந்த சீடர்கள் மற்ற சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் வார்த்தை பிறழாமல் அந்த சீடர்கள் மற்றவர்களுக்கு அந்த சீடர்கள் மற்றவர்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படி சொல்லி கொடுத்து இன்னமும் வந்துட்டு இருக்காது மனப்பாடமாக அது பேர் ஸ்ருதி அதனுடைய பொருள் நேரடியாக புரியாததாக இருக்கிறது அது அவங்க சமாதி நிலையில் இருந்துட்டு சொல்கிறப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே உள்ள இலக்கண கட்டமைப்போடையும் வர்றதில்லை சமஸ்கிருதம் ஒருத்தருக்கு தாய்மொழியாக இருந்து அவரு தாய்மொழியில அந்த சமஸ்கிருதத்தில் பிஹெச்டி பண்ணியிருந்தா கூட அவருக்கு இந்த வேத வாக்கியங்கள் பொருள் புரியறதா இல்லை அப்படிதான் இருக்குது அதனுடைய கட்டமைப்பு அது கொஞ்சம் சூக்மமான பார்வை உள்ள ஞானிகளுக்கு அது என்னென்னு புரிகிறதா இருக்கு அப்புறம் அதுக்குன்னு விசேஷ இலக்கணங்களை உடையதாக இருக்கிறது அப்படி அதனால சொல்லி கொடுத்து விளக்கப்பட்டால் மட்டுமே அது புரிகிறது அப்புறம் இன்னொன்று என்னன்னா சாதாரணமான நடைமுறை வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புரிவதாகவும் இல்லை எதுக்குன்னு வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி சிறந்த மனப்பக்குவம் சிறந்த தவம் வருடக்கணக்கில் இதற்காக வாழ்க்கையை டியூன் செய்து செய்து செய்து செய்து வாழ்ந்து வாழ்ந்து பார்த்து அந்த சூக்ம பார்வை பெற்றவர்களுக்கு மட்டுமே அந்த வேத வாக்கியங்கள் பொருளை தரக்கூடியதாக விளக்கக்கூடியதாக இருக்கிறது சாதாரணமாக மீதி பேர் எடுத்து பார்த்தா என்ன தோணுதுன்னா இதெல்லாம் உளறல்கள் ஏதோ பிதற்றல்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படி அதனால் ஆனால் இதில் சொல்லப்பட்ட ஞானம் மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைவு உள்ளதால் என்ற எண்ணம் உள்ளதால் இந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா அனைவருக்கும் புரியக்கூடிய மாதிரி அதே ஞானத்தை சுலபமாக்கி கொடுத்தார்கள் கதைகளாகவோ கட்டுரைகளாகவோ அதுக்கெல்லாம் பேர் என்னன்னா அதுதான் இந்த ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் கூர்ம புராணம் மச்ச புராணம் இந்த மாதிரி புராணங்கள் இது மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டதை எடுத்து விளக்கக்கூடிய சுலபமாக விளக்கக்கூடிய நூல்களுக்கு பேர் ஸ்மிருதிகள்னு பேர் அப்போ ஸ்மிருதிகளும் எதை பேசுதுன்னா சுருத்திகள் வேதங்கள் பேசக்கூடியது தான் பேசுது ஆனால் எளிமைப்படுத்தி பேசுறது அந்த வகையில் பார்த்தா இந்த பகவத்கீதையும் ஒரு ஸ்மிருத்தின்னு பேர் ஏன்னா வேதம் சொல்லக்கூடிய விஷயத்தை நமக்கு புரியக்கூடிய மாதிரி சுலபமாக பேசுவதால் பகவத்கீதைக்கு பேர் என்ன ஸ்மிருதி ஸ்மிரு அப்படின்னா நினைவுபடுத்துதல் நினைத்தல் அர்த்தம் ஸ்மிருன்னா அதனால ஸ்மிருதி அதனால தான் பிராத்த ஸ்மரணம் பிராத்த அப்படின்னா காலையில் நினைக்கிறேன் ஸோ ஸ்மரணம்னா நினைத்தல் அப்படி ஸ்மிருதிர் லப்தா நினைவுகளை அடைந்தேன் அல்லது இந்த ஸ்மிருதியான உங்களுடைய பேச்சு எனக்கு புரிந்தது அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லலாம் உங்களுடைய பேச்சு எனக்கு ஸ்மிருதியாக இருந்தது கற்ற வேதங்களை எல்லாம் நினைவுபடுத்துவதாக இருந்தது அதை நான் லப்தா லப்தனாக ஆகிவிட்டேன் கிடைக்க பெற்றவனாக ஆகிவிட்டேன் புரிந்து கொண்டு விட்டேன் அப்படியோ விளக்கம் சொல்லலாம் அதான் சொல்லுங்க கேக்குதா சரி துவத்து துவத்துன்னா உங்களிடமிருந்து பிரசாதத்தில் பிரசாதத்திலிருந்து பிரசாதம்னா இந்த இடத்துல என்னன்னா உங்களுடைய பெரிய மனசு உங்களுடைய கருணை உங்களுடைய அக்கறை உங்களுடைய பிரசாதம் அது எனக்கு நீங்கள் கொடுத்த உங்களுடைய கருமையோடு நீங்கள் கொடுத்தது எனக்கு பிரசாதம் எது இந்த போதனை இந்த துவத் பிரசாதா உங்களிடமிருந்து வந்த இந்த போதனை ரூபத்தில் இருக்கும் பிரசாதத்தினால் மயா அச்சுத மயா என்னால் ஹே அச்சுத ஹே அச்சுதரே ஹே கிருஷ்ணரே என்னால் இந்த ஸ்மிருதி அடையப்பட்டது அப்படின்னு ஸ்திதோ அஸ்மி ஸ்திதக அஸ்மி அடுத்த வரியில் இருக்கிறோம் ஸ்திதக அஸ்மி அஸ்மின்னா இருக்கிறேன் ஐ எம் நௌ இப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் ஸ்திதக எப்படி நிற்பவனாக இருக்கிறேன் எப்படி இருப்பவனாக நிற்கிறேன் கத சந்தேக சந்தேகன்னா டவுட் கதன்னா சென்று விட்டது கடந்து விட்டது தீர்ந்து விட்டது கத சந்தேகம்னா சந்தேகங்கள் நீங்க பெற்றவனாக ஸ்திதக நிற்கிறேன் அஸ்மி இருக்கிறேன் இப்போ நான் சந்தேகங்கள் நீங்கியவனாக நின்று கொண்டு இருக்கிறேன் உங்க முன்னாடி சந்தேகம் நீங்க பெற்று இருக்கிறேன் அதனால் என்ன செய்ய போறேன் தவ வச்சனம் தவ உங்களுடைய வச்சனம் பேச்சுக்களை கரிஷ்யே செய்ய போகிறேன் நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்ய போறேன் அப்படிங்கிறார் இனிமேல் எனக்கு எந்த பேச்சுக்கும் வேலை இல்லை தெளிவாயிட்டேன் தெளிவாயிட்டேன் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு வேலை முடிஞ்சு போயிடுச்சு ரொம்ப சுலபமான போகிறோம் பிரசாதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அவற்றிருந்த அருள் எதோ ஒன்று கிடைச்சிருக்கு அது நமக்கு உபயோகமாக இருக்குது அது வந்து பிரசாதம்னு சொல்கிறோம் அது அந்த கிடைத்த ஒன்று உயர்வாக இருக்கிறதுனால அது பிரசாதம் பிரசாதம் வரப்பிரசாதம் சொல்லுங்கள் அதாவது அதே அந்த இடத்துல என்னென்னா வரப்பிரசாதம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட வரங்கிற வார்த்தைக்கு டு சூஸ் அர்த்தம் டு செலக்ட் தேர்ந்தெடுத்தல் வரப்பிரசாதம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசாதம் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஒன்றுமே பிரசாதமாக இருக்கலாம் அல்லது பிரசாதம் அற்றவைகளும் பல விஷயங்கள் இருக்கலாம் அதில் வரப்பிரசாதம்ங்கிறது மிக நன்கு ஆராயப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று வரப்பிரசாதம் அப்படி வெரி வெல் செலக்டட் பிரசாதா அப்படி பிரசாத துவத் பிரசாத உங்களுடைய பிரசாதத்தினால் மையா என்னால் மிக அச்சுத்த அடையப்பட்டது அச்சுதா ஓம் தத் சது ஓம் தத் சத் இது நம்ம அன்றைக்கே படித்தோம் பொருள் படித்தோம் இப்போ வர படித்தோம் ஓம் தத் சத் இது இது ஸ்ரீமத் ஸ்ரீமத் भगवद्गीतासु ஸ்ரீமத் பகவத்கீதாசு தாசு उपनिषत्सु உபனிஷத்சு अ, उपनिषत्सु அடுத்த லைன் उपनिषत्सु எங்க இருக்குன்னு தெரியலையா உபனிஷத் சோ புத்தகத்துல படிக்கிறீங்களா இந்த பேப்பர்ல படிக்கிறீங்களா இந்த இதுல இந்த புத்தகத்துல சி, நம்மளோட நம்ம புத்தகத்துல தானே அதுல வரிசையா தானே இருக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே அஹ், குழப்பம் இல்லைங்க ஜி. சரி சரி ஓகே பிரம்ம வித்யாயாம் பிரம்ம வித்யாயாம் யாம் योगशास्त्रे யோகசாஸ்திரே சாஸ்திரே श्रीकृष्णार्जुनसंवादे ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன कृष्णार्जुनसंवादे श्रीकृष्ण अर्जुनसंवादे ज्ञानविज्ञान ज्ञानविज्ञान योगो नाम योगो नाम सप्तमोऽध्यायः सप्तमोऽध्यायः நம்ம இதை படிக்க மறந்துட்டோம் எழுபத்தி மூணுக்கு பொருள் படிக்க மறந்துட்டோம் எழுபத்தி மூணு பொருள் படிப்போம் அர்ஜுனன் அர்ஜுனர் அர்ஜுனர் சொன்னார் அர்ஜுனர் சொன்னார் அச்சு என்ன கண்டுபிடிச்சிங்களா பொருள் படிக்க போறோம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சாம் பக்கம் ஆ ஆமாம் புஸ்தகம் இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது பக்கம் ஆ இரநூத்தி இரநூத்தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி நாலுக்கு பொருள் படிக்கிறோம் எழுபத்தி மூணுக்கு எழுபத்தி மூணுக்கு பொருள் படிக்கிறோம் அர்ஜுனர் சொன்னார் அர்ஜுனர் சொன்னார் படிச்சிட்டீங்களா அர்ஜுனர் சொன்னார் அச்சுதா அச்சுதா உங்கள் அச்சுதா அச்சுதா உங்கள் அருளால் உங்கள் அருளால் எனது மோகம் எனது மோகம் அழிந்தது அழிந்தது அழிந்தது மேலும் மேலும் என்னால் என்னால் என்னால் என்னால் ஞான ஒளி பெறப்பட்டது பெறப்பட்டது இப்பொழுது இப்பொழுது நான் நான் சந்தேகம் சந்தேகம் அற்றவனாக அற்றவனாக உறுதியாக உறுதியாக இருக்கிறேன் இருக்கிறேன் ஆகையால் உங்கள் உங்கள் ஆணையை ஆணையை நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன் அவ்வளோதான் அப்புறம் இதுக்கு பொருள் படிப்போம் இதுக்கு பொருள் ஏற்கனவே ஒருத்தர் படிச்சிருக்கோம் அதையும் படிச்சிருக்கோம் என்ன ஓம் தத் சத்து அது எங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது பக்கத்துக்கு வரணும் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பக்கம் ஓம் தத் சத்து ஓம் தத் சத்து பிரம்ம வித்யை பிரம்ம வித்யை தமிழ் பொருள் படிச்சுட்டு இருக்கோம் யோக சாஸ்திரம் யோக சாஸ்திரம் உபனிஷத்து உபனிஷத்து எனப்படும் எனப்படும் எனப்படும் ஸ்ரீமது ஸ்ரீமத் கீதையாகிய பகவத் கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனருக்கும் அர்ஜுனருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நிகழ்ந்த இடையே நிகழ்ந்த உரையாடலில் உரையாடலில் மோக்ஷ மோக்ஷ சந்நியாசம் நம்ம படிக்கும்போது இதுக்கு இப்படி படிக்கணும் ஞான விஞ்ஞான மாத்தி படிக்கணும் ஞான விஞ்ஞான ஞான விஞ்ஞான யோகம் எனப்படும் யோகம் எனப்படும் எனப்படும் பதினேழாவது பதினேழாவது பதினேழாவது அத்தியாயம் அத்தியாயம் அத்தியாயம் நிறைவுற்றது நிறைவுற்றது அப்படி அப்புறம் என்ன பண்றோம்னா அதுலேயே புஸ்தகத்தை பார்த்து படித்தாலும் சரி நம்ம பிரிண்ட்ல பார்த்து படித்தாலும் சரி எழுபத்தி எட்டாவது ஸ்லோகத்துக்கு வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் ஆ, சொல்லுங்க. எழுபத்தி எட்டாவது ஸ்லோகத்துக்கு ஒரு உரி போடலாம் அப்படி எத்திர यत्र யோகேஸ்வரः योगेश्वरः யோகேஸ்வரः கிருஷ்ணः कृष्णः कृष्णः கிருஷ்ணகன்னு படிக்கணும் அதே கிருஷ்ணः எத்திர यत्र யோகேஸ்வரः योगेश्वरः யோகேஸ்வரः கிருஷ்ணः कृष्णः எத்திர यत्र பார்த்தோ पार्थो பார்த்தோ தனுர்தரः धनुर्धरः यत्र पार्थो यत्र पार्थो धनुर्धरः धनुर्धरः तत्र श्रीर् तत्र श्रीर् तत्र श्रीर् तत्र श्रीर् विजयो भूतिः विजयो भूतिः भूतिः भूतिः பூத்தீர் பூத்தீர் பூர் கிடையாது பூ இரு இல்லைங்க பூத்தீர் பூத்தீர் துருவா நீ தேர் துருவா நீதி துருவா நீ தேர் துருவா நீதீர் மதிர் மம மதிர் மம மதிர் மதிர் மம மதிர் மம துருவா நீட்டிர் துருவா மதிர் மம மதிர் மம மதிர் மம மதிர் மம यत्र யோகேஸ்வர कृष्णः यत्र योगेश्वरः कृष्णः திரும்ப சொல்லுங்க यत्र योगेश्वरः कृष्णः यत्र पार्थो அவருக்கு வார்த்தை வார்த்தை கிளியர் யோகேஷ் வர கிருஷ்ணன் அது வரர் வரக கிருஷ்ணகன் படிக்கிறாரு படிக்கிட்டு धनुर्धरः यत्र पातो தத்ர அடுத்த ஒரு இரண்டாவது வரைக்கும் போகிறோம் தத்ர ஸ்ரீர் தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிஹி விஜயோ பூதிஹி तत्र श्रीर्विजयो भूतिः तत्र श्रीर्विजयो भूतिः ध्रुवाणीतिर् ध्रुवाणी मतिर्मम मतिर्मम ध्रुवाणीतिर्मतिर्मम ध्रुवाणीतिर्मतिर्मम ಮರಿರ್ಮಮ இது ஒரு அருமையான ஸ்லோகம் அது ஒரு- ஒரு ஒரு அருமையான வரி ஒரு வரி சிக்கலான வரி ஆ? ಅಷ್ಟು ಮುಖಾದ ಮಾಡ್ತಾರೆ ஆ அட்டையில் போட்டிருக்காங்க அது அது இப்போதான் போட்டிருக்காங்க முன்னாடிலாம் போடலன்னு நினைக்கிறேன் பழைய புத்தகத்துலாம் இல்லை புது புத்தகத்தில் போட்டிருக்காங்க அதான் சொல்லுவோம். எத்திர எங்கே அல்லது எங்கெங்கே எங்கேன்னு வச்சுக்கலாம் எங்கெங்கே அப்படின்னு வச்சுக்கலாம் யோகேஸ்வரக கிருஷ்ணக யோக ஈஸ்வரக கிருஷ்ணகா எங்கே யோகத்தை யோகம்னா என்னன்னு பார்த்துருக்கோம் பொதுவாக யோகம்னா தப் இணைக்கும் சாதனம் இந்த இடத்துல தபஸ்னு அர்த்தம் இந்த இடத்துல யோகம்னா தபஸ் ஈஸ்வரகா ஈஸ்வரன்னா ஆட்சி செய்பவர் பொதுவாக ஈஸ்வரன்னா இறைவன் இந்த இடத்துல ஈஸ்வரன்னா ஆட்சி செய்பவன் அல்லது மாஸ்டர் கிரேட் மாஸ்டர் ஈஸ்வரன்னா ruling power over the topic அவருக்கு பேர் ஈஸ்வரர் பொதுவாக ஈஸ்வரன்னா இறைவன் அது வந்து பரமேஸ்வரர் அந்த எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரன் அவருக்கு பேர் பரமேஸ்வரன் அப்போ பொதுவாக ஈஸ்வரன் நம்ம பரமே பரமேஸ்வரனுங்கிற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் பொதுவாக அதுக்கு கீழே முதல் நிலை பொருள் என்னன்னா ஈஸ்வரன் ஆள்பவன் அப்படின்ட்டு அர்த்தம் சரியாக திறமையாக ஆள்பவன் ஈஸ்வரன் இப்போ உதாரணமாக ஒரு பைக் மெக்கானிக் இருக்கிறார் அவரு ஒரு ஈஸ்வரர் அவர் பைக் ஈஸ்வரர் ஏன்னா அவர் திறமையாக சரியாக அதை ஆட்சி செய்கிறார் அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரால் தீர்க்க முடிகிறது எல்லா சிரமங்களையும் தீர்க்கப்படுகிறது தீர்க்க முடிகிறது அவரால் அவர் வந்து பைக் ஈஸ்வரா அதே போல தமிழ் மொழியில ஒரு புலவர் இருக்கிறார்னா அவர் தமிழ் ஈஸ்வரா தமிழ் மொழியை லாவகமாக கையாளுகிறார் சிரமம் இல்லாமல் எதில் யார் எந்த டாப்பிக்கில் மாஸ்டர்னாலும் அவர் அந்த டாப்பிக்கில் ஈஸ்வரன் ஆகும் அதனால தான் ராஜாக்களையே ஈஸ்வரன்னு பார்த்தாங்க ஆட்சி செய்கிறதுல அவர் பெரிய நிபுணர் திறமையானவர் அதனால் அவர் ஈஸ்வரர் அப்படி அவரவர்கள் விஷயத்திலும் அவர் அவர்கள் ஈஸ்வரர் ஒரு குடும்பத்தில் அப்பா ஈஸ்வரா அல்லது தாத்தா ஈஸ்வரா அவர் அந்த குடும்பத்தை ஆட்சி செய்கிறார் அப்படி சீடர்களுக்கு குருநாதர் ஈஸ்வரா அப்படி பள்ளியில் ஆசிரியர் ஈஸ்வரா தொழிலில் அந்த முதலாளி ஈஸ்வரா ஒரு நிபுணர்னு அர்த்தம் அந்த விஷயத்தில் மிகச்சிறந்த நிபுணராக இருக்கணும் அரவர மாஸ்டர்லாம் ஈஸ்வரன் சொல்ல முடியாது அந்த டாபிக்ல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவருக்கு பிடிபடாத விஷயம்னு கிடையாது அவரால் கையாள முடியாத விஷயம்னு கிடையாது அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை அந்த விஷயத்துலேருந்து கிடையாது அப்படின்னா அந்த விஷயத்தில் அவர் ஈஸ்வரா அதனாலதான் தான் இந்த ஈஸ்வரங்கிற வார்த்தை உடனே சிவனுக்குன்னு போயிடக்கூடாது பல இடங்கள்ல விஷ்ணு ஈஸ்வரா பல இடத்துல எல்லாம் எல்லாம் கிருஷ்ணனை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஆமாம் ஈஸ்வரன்னா ஆட்சி செய்பவர் ruler a very good ruler முதல் நிலையில் மாஸ்டர் ஆஃப் இந்தியன் டாபிக் முதல் நிலை முதல் நிலையில் ரெண்டாவது நாள் பார்த்துருக்கோம் ஆ ஆமாம் முதல் நாள் மூன்றாவது மூன்றாம் நாள் ஈஸ்வரா இறைவன் அப்படி இறைவனுங்கிறதுக்கும் அதே தான் மாசற்ற ஆட்சியை செய்பவன் அப்படின்ற அர்த்தம் ஈஸ்வரங்கிறதுக்கும் அதே தான் இங்கே இங்கே இவர் ஈஸ்வரா எதுல ஈஸ்வரன்னு அவரே சொல்லிடுறாரு யோகத்தில் ஈஸ்வரா யோகம்ங்கிற டாபிக்ல இவர் பெரிய மாஸ்டர் நிபுணர் யோகம்ங்கிறது என்ன தபஸ் அப்படின்ட்டு அர்த்தம் இந்த தபஸ் எது அப்படிங்கிறத பத்தி யோக அப்படின்னா தபஸ் பொதுவாக தபஸ்ங்கிறத யோகன்னு சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லலாம் தபஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா நேரடி பொருள் வருத்தி கொள்ளுதல் அப்படின்னு தான் அர்த்தம் தபஸ் தன்னை வருத்தி கொள்ளுதல் அப்படின்னு வேர்டு மினி கிராமர் படி வேர்டு மினி ஆனால் யூசேஜில் அப்படி இல்லை யூசேஜில் தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளும் ஒரு செயல் கட்டமைப்பு அப்படின்னு தன்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் தன்னுடைய திறமையை தகுதியை அதிகப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் பேர் தபஸ் ஸோ எப்பயுமே திறமையை தகுதியை அதிகம் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும் சிரமப்பட்டால் தான் திறமை வருது அப்படிங்கிறதுல அந்த தபஸுங்கிற வார்த்தையை இதுக்கு அலாட் பண்ணியாச்சு சிரம சிரமப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் தபஸுங்கிறதுக்கு பொருள் ஆனால் அதனுடைய பெனிஃபிட் என்னென்னா அந்த தகுதியை மேம்படுத்துதல்ங்கிறது தான் பெனிஃபிட்டுங்கிறது அந்த பெனிஃபிட்டுக்கு இது வந்து சிரமப்படுத்துதல் அவசியமாக இருக்கிறதுனால அந்த தபஸ்ங்கிற வார்த்தையை இது நல்லா முயற்சி தபஸ்னா சிரமப்படுத்தி தன்னை மேம்படுத்தி கொள்ளுதல் சிரமப்படுத்தியாவது சிரமங்களை ஏற்றாவது தன்னை மேம்படுத்தி கொள்ளுதல் அல்லது தன்னை மேம்படுத்தி கொள்வதற்காக தேவையான சிரமங்களை ஏற்றுக்கொள்ளுதல் அதற்கான வாழ்க்கையை வாழுதல் அந்த வாழ்க்கைக்கு பேர் தபஸ் அந்த தபஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்க முடியும் ஒன்று சும்மானாலும் என்னை கஷ்டப்படுத்திக்கிறேன் சார் நான் வெயிலில் நிற்க போகிறேன் ஒத்த நிற்க போகிறேன்னு நிற்கலாம் எதுக்காக நிற்கிறேன் சும்மா நான் வந்து நல்லா கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணி உலகத்திலேயே அதிக நேரம் ஒற்றை காலையில் என்ன வந்து கின்னஸில் ரெக்கார்டு வாங்க போகிறேன் சார் பேர் வாங்க போகிறேன் சார் தான் அதுக்கு பேர்லாம் இந்த தபஸ் கிடையாது அது சும்மா வருத்தி கொள்ளுதல் தான் ஆனால் அது இந்த தபஸ் கிடையாது இதன் மூலமாக இவனை பக்குவப்படுத்தி கொண்டான்னு ஒன்றும் கிடையாது இப்போ உதாரணமாக ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வர்றது நீச்சல் போட்டியில் உலகத்தில் ஃபஸ்ட்டு வர்றது வெயிட் லிஃப்டிங்கில் ஃபஸ்ட்டு வர்றது இதெல்லாம் தன்னைத்தானே வருத்தி கொள்றாங்க ஆனால் தன்னை உயர்த்தி கொண்டாங்களான்னு பார்த்தா அப்படி ஒன்றும் கிடையாது உயர்வுன்னு ஒன்றும் கிடையாது மீண்டும் முணுமுணுத்தான் முணுமுணுத்தான் தான் மிஸ்டர் ஷோக்கம் மிஸ்டர் ஷோக்கம் தான் மிஸ் ஷோக்கமும் மிஸ் ஷோக்கம் தான் இதிலெல்லாம் விடுதலை கிடையாது அதனால் இதெல்லாம் தபஸ் கிடையாது வருத்தி கொண்டது இருக்குது அதனால தபஸ்ன்னு சொல்லும்பொழுது எங்க ஒருவேளை எந்த விதமாக வருத்தி கொள்ளுதலும் அது சொல்ல வராது நினைச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தன் இந்த பிரயோஜனம் இல்லாத தபஸ்ல இறங்கிட்டோம்னா என்ன பண்றதுங்கிறதுனால திறமையாக யோகம்ங்கிற வார்த்தையை போட்டாச்சு ஏன்னா இந்த யோகம்ங்கிறதுல வருத்தி கொள்ளுதல் இருக்கு ஆனா இணைத்தல் இருக்கிறது எங்கே இணைத்தல் இறைவனுடன் இணைத்தல் அல்லது மோட்ச பலனுடன் இணைத்தல் அல்லது மோட்ச பலனை அடைதல்ங்கிற பலன் இருக்கு அதனால தபஸில் சிறந்தவர் தபஸ்ங்கிற டாப்பிக்கில் எக்ஸ்பர்ட் அதுவும் வெறுமனே வருத்திக்கிறது இல்லை யோகத்தில் இவர் சொல்கிறத கேட்டால் நிச்சயமாக இணையலாம் எங்கே இணையணுமோ எது சாத்தியமோ அந்த சாத்தியத்துடன் நிச்சயமாக இணையலாம் அல்லது அடையலாம் சாத்தியத்தை அடையலாம் அப்படிப்பட்ட யோகம்ங்கிற டாப்பிக்கில் இவர் பெரிய மாஸ்டர் நிபுணர் வல்லவர் அப்படி யோகேஸ்வரக இந்த யோக வித்யாவில் அவர் வல்லவர் சிறந்த ஆச்சாரியன் சிறந்த குருநாதன் புலவன் வல்லமை உள்ளவன் நிபுணன் அப்படிப்பட்ட நிபுணரான ஸ்ரீ கிருஷ்ணக யோகேஸ்வரக கிருஷ்ணக இந்த கிருஷ்ணர் எங்கே இந்த யோகேஸ்வரரான ஸ்ரீ கிருஷ்ணரும் எத்த எங்கே பார்த்தக இந்த பார்த்தன்னா அர்ஜுனர் தனுர் தரக தனுரை தாங்கியவர் தனுர்னா வில்வு தனுஷ்னா வில்லு தனுர் தரகன்னா தாங்கி இருப்பவன் அதுல என்ன தனுர் தரக அதே போல இன்னொருத்தரெல்லாம் ஸ்ரீதர் அப்படின்லாம் வரும் ஸ்ரீதரகன்னா ஸ்ரீயை தாங்கி இருப்பவன் ஸ்ரீனா செல்வம் அல்லது மகாலட்சுமி அது யாரு விஷ்ணு விஷ்ணுவுக்கு பேரு ஸ்ரீதரகா அப்புறம் இன்னொருத்தருக்கு பேர் முரளி தரகா முரளின்னா புல்லாங்குழல் புல்லாங்குழலே தரகா தாங்கி இருப்போம் ஸோ அதனால அவருக்கு பேர் முரளி தரகா இந்த இடத்துல அர்ஜுனருக்கு பேரு தனுர் தரகா இந்த தரகாங்கிறது நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இத்தனை உதாரணம் கொண்டு வரும் இதெல்லாம் கேட்டால் நமக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் தெரிஞ்ச வார்த்தையிலேருந்து தெரியாத வார்த்தைக்கு போகும்போது அது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அட்டு ஹோம்னு ஆயிடணும் நமக்கு சுலபமாக மனதில் புரிகிறதா ஆமாம் இல்லைன்னா ஏதோ புது வார்த்தை மாதிரி இருக்கும் ஸோ தனுர் தனுருங்கிறது நமக்கு தெரியும் தனுர் ராசி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தனுர் தனுர்னா வில் தரகா தாங்கி இருக்கோம் தனுர்னா அந்த இடத்துல தனுர் ராசிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு பொதுவாக இந்த தனுர் ராசியில் சம்மந்தப்பட்டவங்க தனுர் வந்து யாருக்காவது லக்னமாக வந்தாலும் தனுர் வந்து யாருக்காவது ராசியா சந்திரன் இருக்கிற ராசியா வந்தாலோ அவங்கள்ட்ட ஒரு சுபாவம் இருக்கும் இந்த சுபாவமும் இருக்கும் என்னென்னா பொதுவாக இந்த சம்பிரதாயங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கும் இந்த ட்ரெடிஷனை பாதுகாக்கணும் கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பாதுகாப்பு உணர்வு அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க இந்த மாதிரி நபர்கள்லாம் பொதுவாக சேவையில் இன்வால்வ் ஆவாங்க ஏதாவது தியாகத்தில் இன்வால்வ் ஆவாங்க கஷ்டப்படுத்திப்பாங்க அதனால் வர சிரமங்களை தாங்கிப்பாங்க இந்த மாதிரி குணம் இருக்கும் அப்போ அதனால தான் அதுக்கு பேர் தனுர்கள் வில் எடுத்துட்டு நிற்கிறான் எதுக்குன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக நிற்கிறான் அதனால தான் இந்த தனுர் ராசிக்கு உள்ள சிம்பல்லையே பார்க்கலாம் ஒரு குதிரையில் ஒரு ஒரு வீரன் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி வில்லு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் ப்ரொடெக்ட் பண்ணுறது தனுர் தனுஷ் அப்படின்ட்டு தனுர் தரகா அந்த அந்த இடத்துல தனுர் அதனால தான் ராமர் வந்து தனுர் வச்சுட்டு நிற்கிறாரு என்னன்னா தர்மத்தை பாதுகாக்க தயாராக இருக்கிறார் தர்மத்தை பாதுகாப்பவர் தனுர் தரக இந்த தனுரை தனுஷை தாங்கி கொண்டு இருப்பவர் தனுஷ்ங்கிறது தான் தனுர்னு மாறுது இலக்கண விதினால தனுஷ்ங்கிறது அதனுடைய ஆக்சுவல் வார்த்தை அடுத்து தா வர்றதுனால மெல்லொலி வார்த்தை வர்றதுனால அந்த தனுர் தனுஷுங்கிறது அந்த இருன்னு மாறணும்னு இலக்கண விதி அதனால தனுர்னு அங்கே பார்க்குறோம் தனுர் தரக இந்த தனுவை தாங்கி இருப்பவன் தனூர்னா அர்த்தம் வேற இது தமிழ்ல வந்து தனூர்னு சில நேரம் படிச்சிட முடியும் தெரியாது ஒரு உச்சரிப்பு தெரியாது தனுன்னா உடம்புன்னு ஆயிடும் தனுன்னா உடம்பு தனுன்னா வில்லு பாருங்க தமிழ்ல எழுதுனா ஒன்னாதான் தான் எழுதுறது வேற வழியே கிடையாது படிக்கிறவர் என்ன படிப்பார் நமக்கு தெரியாது ஸோ தனு உடல் இங்கே வந்து தனுர் தனுர்னா வில் தரக தாங்கியவன் இந்த தர்மத்தை காப்பதற்காக இந்த வில்லை தாங்கியவன் யாரு இந்த அர்ஜுனன் பார்த்தன் இப்ப தனுர்தரன் அப்படிங்கறதுல இருந்து என்ன இந்த தனுர்தரனாக இவர் ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார் ராஜகுல வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார் எதற்காக ஏற்றுக்கொண்டார் மோட்சத்தை அடைய ஏற்றுக்கொண்டார் மோட்சத்தை அடைவதற்கும் இந்த ராஜ வாழ்க்கை அல்லது தனுஷை தாங்கிய வாழ்க்கைக்கும் என்ன சார் சம்பந்தம் கனெக்ஷனே இல்லையே இது அப்படின்னா மோக்ஷம் சாத்தியம் இந்த ராஜ வாழ்க்கை ராஜகுல வாழ்க்கைங்கிறது ஒரு சாதனம் ஓ அப்ப ராஜகுல வாழ்க்கைங்கிறது சாதனம்னா வைசிய குல வாழ்க்கை அல்லது சூத்ர குல வாழ்க்கை அல்லது பிராமண குல வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டோ வீணா போயிடுச்சோ அதெல்லாம் பிரயோஜனம் இல்லையோ அப்படின்னா அதுவும் சாதனம் தான் எந்த விதத்திலும் இதுக்கு குறைஞ்சது கிடையாது அதுவும் சாதனங்கள் தான் அவைகளும் அப்புறம் இங்க இவர் இதை சொல்றாரு அப்படின்னா இங்க அர்ஜுனத்தை பேசிட்டு இருக்கிறாரு அதனால அதை சொல்றாரு அப்படி அதுக்கு இந்த இடத்துல அப்படின்னா என்ன பொருள் எடுத்துக்கிட்டோம்னா சாதனங்களை கையாள்பவன் தேவையான சாதனங்களை கையாளுபவன் எதற்கான சாதனங்கள் இந்த சொல்லப்பட்ட சாத்தியம் மோக்ஷம் அதை அடைவதற்கு உள்ள சாதனங்கள் இந்த தனுஷ் அவங்கவுங்களுக்கு எது சாதனமா கொடுக்கப்பட்டதோ அவங்கவுங்களுக்கு அதெல்லாம் தனுஷ் அவ்வளவுதான் அப்படி வைஷ்யனுக்கு அவர் செய்யற தொழிலும் தராசும் தனுஷ் அவ்வளவுதான் அது என்ன பண்றது பிராமணனுக்கு ஓலைச்சுவடி தனுஷ் சூத்ரனுக்கு கடப்பாறை தனுஷ் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க கையில் இருக்கிற ஆயுதங்கள் தனுஷ் அவங்கவுங்களும் அவங்கவுங்களுடைய ஆயுதங்களை கையாளுறாங்க எதற்கு இந்த மோட்சத்தை அடையிறதுக்காக ஆயுதங்கள்னா இந்த இடத்துல சாதனங்கள் அப்போ இந்த தனுவை தாங்கி இருப்பவன் இந்த தனுவை தாங்கிக் கொண்டு இருப்பதை வாழ்க்கையினுடைய தவமாக ஏற்றுக்கொண்டவன் இதை இதை கையாள்வது இதில் நிபுணனாக இருப்பது அப்படின்னா வில்லு வில்லு அம்ப கையாள்வதில் நிபுணன் இல்லை அவருக்கு அது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய சுதர்மத்தை சரியாக செய்ய தன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய தேவையான மத்திய நுட்பங்கள் தொழில் திறமைகள் அதெல்லாம் தனுஷ் அப்படி அந்த தனுஷை சரியாக கையாள தவமாக வாழ்பவன் அவன் யாரா இருந்தாலும் அவங்களுடைய இடத்துல அவங்கள தனுர்தரன் இந்த இடத்துல அது அர்ஜுனர் அர்ஜுனர் அப்படி அவங்க அவங்களுடைய சாதனங்களை சரியாக திறமையாக கையாளக்கூடியவன் தனுர்தரன் அப்படி இந்த அர்ஜுனர் தனுர்தரன் தனக்கு கொடுக்கப்பட்ட சாதனத்தை மிக திறமையாக தவமாக கையாண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர் இந்த பார்த்தன் அப்படின்னா எங்கே இப்படிப்பட்ட ஒரு பார்த்தன் இருக்கிறானோ இருக்கிறாரோ எப்படி தனுர்தரன் இருக்கிறாரோ எங்கே இப்படிப்பட்ட யோகேஸ்வரர் இருக்கிறாரோ எங்கே இப்படிப்பட்ட தனுர்தரர் இருக்கிறாரோ அப்படின்னா இதுக்கு இன்னொரு குரல் இருக்கு தனுர்தரன்னா ஒரு சாதகன் ஒரு தபஸ்வி தன்னுடைய மார்க்கத்தில் பயணம் செய்பவன் இந்த லட்சியத்தை மோட்சத்தை சாத்தியத்தை அடைவதற்காக செல்பவன் அந்த யோகத்தை கடைபிடிப்பவன் அவன் தனுர்தரன் இன்னொருத்தர் யார் இருக்கான்னா அதே இடத்துல இவர் இருந்தால் மட்டும் பத்தாது அந்த யோகத்தை சரியாக சொல்லித்தர தெரிந்தவர் அந்த பாதையில் இருக்கும்பொழுது வரும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய தெரிந்தவர் அங்கு இயலாமைகள் வரும்பொழுது அந்த இயலாமைகளை நீக்க தெரிந்தவர் அவரே யோகேஸ்வரர் அப்படிப்பட்ட ஒரு யோகேஸ்வரனும் இருக்கும் ஒரு யோகி இருக்கிறார் தனுர்தரன் ஒரு யோகேஸ்வரன் இருக்கிறார் அந்த மார்க்கத்தில் சந்தேகத்தை நிற்கும் குருநாதன் அப்படி இரண்டு பேரும் எங்கே இருக்கிறார்களோ தத்திர இதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு இந்த ரெண்டாவது ஒரு பொருளை பார்த்துட்டு அது வருவோம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது தத்திர அங்கே எத்தனைனா எங்கே தத்திரன்னா அங்கே அங்கே ஸ்ரீஹி ஸ்ரீர் அப்படின்னா ஸ்ரீஹி ஸ்ரீஹின்னா செல்வங்கள் சாதனங்கள் ஸ்ரீனா செல்வங்கள் ஏன்னா இந்த சாதனங்களை கையாள பலவிதமான பலவிதமான செல்வங்கள் வளங்கள் தேவைப்படுகிறது ஐஸ்வர்யங்கள் தேவைப்படுகிறது செல்வம்னா இந்த இடத்துல பணம்னு மட்டுமே இல்லை எல்லா விதமான செல்வங்களும் அறுபத்தி நாலு கலைகளும் செல்வம் பதினாறு பேர்களும் செல்வம் அப்படி செல்வங்கள் நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல போனால் வீடு வாச வாகனங்கள் செல்வம் காரு பைக்கு செல்வம் நகை நட்டுக்கள் செல்வம் அல்லது லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எல்லாம் செல்வம் ஒரு விஷயத்திற்கு உதவி செய்யக்கூடியவைகள் எல்லாம் செல்வம் உறவுகள் செல்வம் நண்பர்கள் செல்வம் அதுபோல அதெல்லாம் ஸ்ரீ தத்திர அங்கே ஸ்ரீஹி அங்கே ஸ்ரீ இருக்கும் அங்கே ஸ்ரீ நிச்சயமாக இருக்கும் விஜய விஜயம் அப்படின்னா வெற்றி ஜெயம் அப்படின்னா வெற்றி விஜயம்னா விசேஷமான ஜெயம் அப்படின்னா நான் வெற்றி அடைஞ்சேன் சார் ஆனாலும் கஷ்டத்தில் இருக்கேன் சார் கிடையாது அது பல ஜெயங்கள் இருக்கலாம் இது வந்து விஜயம் வெற்றிக்கு பின் நிச்சயமாக நிம்மதி ஆனந்தம் வெற்றி அடைஞ்ச சார் ஆனாலும் எனக்கு இன்னும் ஒன்றுல வெற்றி அடைய வேண்டியிருக்கு சார் அதுக்கு என்ன பண்றது இல்லை வந்து தெரியல அப்படிங்கிறது பல இடங்கள் இருக்க முடியும் ஆனால் இந்த ஜெயம் அப்படிப்பட்ட ஜெயம் கிடையாது இந்த ஜெயத்தை அடைந்தால் அடைந்த பிறகு இன்னொன்று அடையணும்னு எண்ணமே வராது அதுக்கான தேவையோ காரணமோ இருக்காது இறுதி வெற்றி முழுமையான வெற்றி பரிபூரண வெற்றி அது ஒரு விஜயம் விசேஷமான ஜெயம் அப்போ வெற்றி அடைஞ்சிட்டேன் சார் இன்னொரு நாள் இவன் என்னுடைய எதிரி என்ன வெற்றி அடைஞ்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு சார் அப்போ நான் தோத்து போயிட்டேன்னா அப்புறம் நான் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமே அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவை ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி ஒரு பரிதாபமான நிலை இருக்காது அப்படின்னா என்ன இவன் மீண்டும் வெல்லப்பட முடியாதவனாக ஆகிறான் இந்த வெற்றிக்கு பிறகு அப்படிப்பட்ட வெற்றியை அடைகிறான் அதனால இது பேரு வி ஜெய விசேஷ ஜெய அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகள் மாசு இல்லாத ஒரு வெற்றி தோல்வி என்பது இல்லாத ஒரு வெற்றி நிகரற்ற வெற்றி எந்த விதமான களங்கங்களோ குறைகளையோ காட்ட முடியாத ஒரு வெற்றி அதுக்கு பேரு விஜயம் அதனால தான் பல பேர் விஜயான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க விஜயானா இந்த வெற்றியை உடையவள் ஸ்ரீ ஸ்ரீஹி செல்வம் இருக்கிறது அந்த இடத்தில் இன்னொன்று என்ன இருக்கு விஜயம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது நிகரற்ற மங்களம் பொருந்திய வெற்றி இருக்கிறது அடுத்து பூத்திகி பூத்திகின்னா எல்லா விதமான பெருமைகள் நம்ம பார்த்தோம் விபூத்தி பெருமைகள்னு பார்த்தோம் பூத்திகின்னா எல்லா விதமான பெருமைகள் எல்லா விதமான அருள் இதை தவிர வேற என்ன வேணும் அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதையும் இந்த பூத்திகள் கொடுத்துருது பூர்த்தி செய்து இவர் மிகப்பெரிய புகழை உடையவராக வாழ்கிறார் இவரை குறை சொல்வதற்கு யாருமே இல்லை உலகத்தில் அல்லது ஞானம் உள்ளவர்கள் குறை சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் ஞானம் உள்ளவர்கள் இவரை புகழ்ந்து பார்ப்பவராக இருக்கிறார் அப்படி மிகச்சிறந்த புகழை உடைய கௌரவத்தை உடையவராக எல்லா விதமான நற்குணங்களையும் உடையவராக பூத்தி அப்படி அந்த இடத்தில் பூத்தி உள்ளவராக இருக்கிறார் அல்லது பூத்தி இருக்கிறது எல்லா விதமான நற்புகழ்களும் கௌரவங்களும் அங்கே நிலை பெறுகிறது அப்புறம் துருவா நீத்திகி அங்கே துருவா நீத்தி நீத்திகின்னா நமக்கு தெரியும் நீதி நீதி நியாயம் நேர்மை சமநிலை நடுநிலை தவறு இல்லாத நிலை குற்றமற்ற சரியான நிலை நீத்திகி இருக்கிறது துருவா நீத்திகின்னா துருவம்னா அசையாதுன்னு அர்த்தம் அதனாலதான் துருவ நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் துருவம்னா இறுதியில் இருப்பது அப்புறம் அசையாதது அது துளி கூட அசைஞ்சு கொடுக்காது அது ஏன் அந்த நட்சத்திரத்துக்கு பேர் துருவ நட்சத்திரம்னா ஆகாஷத்துல பார்த்தோம்னா இந்த நாலு நட்சத்திரம் மாறுதுன்னு சொல்றப்பெல்லாம் பார்த்தா எல்லா நட்சத்திரமும் சுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி நட்சத்திரம் இங்கே கால சாயந்தரம் ஆறு மணிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே நகர்ந்துகிட்டே வரும் அது அப்படியே நகர்ந்துட்டு போய் இந்த எண்டுக்கு போகும் எல்லா நட்சத்திரங்களும் அதை வச்சு தான் திசையெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் எந்தெந்த மாசத்துல எந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்து வச்சுப்பாங்க முதல்ல ஸ்டடீஸ் அங்கே இருந்தால் கிழக்கு இங்க இருந்தா மேற்கு அப்படின்னு கணக்கு அதை வச்சுட்டு தான் நடுக்கடலில் பயணம் பண்ணும்போதெல்லாம் கப்பல் எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது அப்போ இதை வச்சுட்டு தான் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா திசை மாதிரி வேற எங்கேயா போயிட்டு இருக்கணும் இந்த நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு போவாங்க ஆனால் அந்த நட்சத்திரமும் இடம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போது தேதியில கிழமெல்லாம் எக்ஸாக்டா தெரிஞ்சால் தான் இந்த நட்சத்திரம் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இங்கே இருந்தால் என்ன திசைன்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் தெரியாமே கண்ணை மூடிட்டு ஒரு நட்சத்திரத்தை எப்போ பார்த்தாலும் சொல்லிடலாம் இது வடக்கு சார்ந்து மீதி எந்த நட்சத்திரம் எங்கே இருந்தாலும் தேதி கிழமை தெரியணும் நேரம் தெரியணும் இந்த ஒரு நட்சத்திரம் தேதி கிழமை மாறினாலும் நேரம் மாறினாலும் அது அங்கே தான் இருக்கு அது என்னன்னா துருவ நட்சத்திரம் அது ஒரு நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு ஆகாசத்துல எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இது வடக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா மீதி நட்சத்திரங்கள் இந்த இடத்துல இருந்தால் இன்னைக்கு தேதி என்ன கிழமை என்ன நேரம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி அப்படி அதனால் அது பிறகு துருவம் அப்படின்னா அசையாத முடிவான உறுதியான அசைக்க முடியாத அப்படின்னு துருவா நீத்திகி துருவமான அசைக்க முடியாத நீத்தியானது நிலை பெறுகிறது இப்படி நிலை பெறுகிறது என்பது மதிர் மம மம என்னுடைய மதிர் என்னுடைய கன்விக்ஷன் என்னுடைய அறிவு என்னுடைய உறுதி என்னுடைய உறுதியான கருத்து என்னுடைய நிலைப்பாடு எங்கே இந்த யோகேஸ்வர கிருஷ்ணரும் எங்கே இந்த தனுர்தரன் பார்த்தனும் இருக்கிறாரோ அங்கே எல்லா ஸ்ரீ எல்லா ஐஸ்வர்யங்களும் விஜயக எல்லா விதமான வெற்றிகளும் பூத்தி எல்லா விதமான பெருமைகளும் புகழும் துருவா நீத்தி பெற்ற நீத்தி அல்லது நேர்மையும் இருக்கும் இங்க வந்து பவத்தி அப்படின்னு வார்த்தை இல்லை அது வந்து சப்ளை பண்ணணும் தான் நிலை பெறுகிறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஈஸ்ங்கிற வார்த்தை இந்த தமிழில் சமஸ்கிருதத்துல எல்லாம் என்னன்னா இந்த இருக்கிறதுன்னு நம்ம எப்போ பார்த்தாலும் இல்லை புஸ்தகம் எங்கப்பா இருக்கு மேஜையில் மேஜையில் சொன்னாலே போதும் மேஜையிலே இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதில்லை மேஜையில்னு சொன்னாலே மேஜையில் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த இருக்கிறதுங்கிறத நம்ம ஆனா ஆனால் எல்லாம் ஈஸ்ங்கிறத கட்டாயம் சொல்லி ஆகும் the book is on the table அப்படி சொல்லணும் புக் எங்கே இருக்குன்னா டேபிள்னு சொன்னால் பார்த்தாது ஆன் ஈஸ் ஆன் த டேபிள்னு சொன்னால் தான் ஆங்கில மொழி வந்து ஒத்துக்கும் நம்ம மொழிகளில் பார்த்தா அந்த ஈஸ்ங்கிறத சொல்ல தேவையில்லை சொல்லப்படாமல் இருக்கிறதுனால அங்கே இல்லைன்னு இல்லை நம்ம சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும் அதனால பவத்தின்னு சப்ளை பண்ணணும் அல்லது இருக்கிறது அப்படின்னு சப்ளை பண்ணணும் அப்படி மத்திர்மம என்பது என்னுடைய கன்விக்ஷன் இந்த இடத்துல மத்திர்னா கன்விக்ஷன் என்னுடைய உறுதி உறுதியான கருத்து கோட்பாடு அல்லது கொள்கை என்னுடைய ஐடியா கண்ணோட்டம் நம்பிக்கை சிரத்தை அப்படின்னா இந்த இடத்துல மதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்ரத்தா ஓகே இது இப்போ ஒரு பார்ட்டு பொருள் விடுபட்ட பொருள் இருக்குது அதை பார்ப்போம் அதாவது இங்கே வந்து தனுர்தரன் அப்படின்னா ஒரு சாதகன் அல்லது தபஸ்வி பயணத்தில் இருப்பவன் இந்த தனுரை இந்த சாதனங்களை கையாள்பவன் தனுர்தரன் ஏந்தி இருப்பவன்னா உறுதியாக பற்றி இருப்பவன் எதை இந்த சாதனங்களை பற்றி கொண்டிருப்பவன் யோகேஸ்வரகன்னா இந்த யோகத்தில் நிபுணன் அப்போ இது வந்து பார்க்கறதுக்கு சரி கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் பத்தி பேசுதுன்னா கூட யாரெல்லாம் வந்து சாதனங்களை கையாளுறாரோ அவர்களையும் யாரெல்லாம் வந்து சாதனங்களை கையாளுவதில் நிபுணரும் அவரையும் பற்றி பேசுகிறது இதுதான் அதனுடைய உட்பொருள் எந்த அப்ப எந்த இடத்தில் சாதனங்களை கையாள்வோன்றது அந்த சாதனங்களை கையாள்வதில் ஒரு நிபுணனும் அந்த இடத்துல இருந்து இருவரும் இணைந்து செயல்பட்டால் அந்த இடத்துல சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும் அப்போ இதே இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி பார்த்தா சாதனங்களை கையாள்பவன் யாருன்னா ஒரு சீடன் சாதனங்களை பற்றிய நிபுணன் கூட இருந்து சந்தேகங்களை நீக்கிறார் அதனால்னா அதனால் அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன பொருள்னா குரு அப்படின்னா ஒரு சாதனங்களை கையாள்வதில் ஆர்வம் உள்ள கையாள தயாராக இருக்கின்ற கையாண்டு கொண்டு வாழ்கின்ற ஒரு சீடன் இருந்து அந்த கையாளுவதில் நிபுணனாக இருந்து கையாள கற்றுத்தரக்கூடிய நபராகவும் அவர் இருந்து மனமுள்ளவராக இருந்து சொல்லப்பட்ட மாதிரி அந்த சீடனிடத்தில் ஒரு பிரியத்தை உள்ள ஒரு நிபுணராகவும் இவர் இருந்து சொல்லித்தர தயாராக இருந்து கொண்டு தேவையான இடங்களில் சொல்லி கொடுத்து கொண்டும் இருந்தால் அவர் யாரு கிருஷ்ணர் அவர் தான் ஒரு குரு பொதுவான நம்ம வர வேண்டிய பொருள் என்னன்னா ஒரு குரு இத்தனை இருக்கணும் இவருக்கு தெரிஞ்சிருந்து சொல்லிக் கொடுக்கலன்னாலும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா ஒரு குரு வந்து இந்த ஞானம் உள்ளவர் சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது சொல்லித்தராமல் குகையில போய் உட்காந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த இடத்துல வந்து இவர் சொல்லித்தரதே இல்லை அவருக்கு அது நன்மை இருக்கு ஆனால் இந்த இடத்துல எதெல்லாம் இந்த கருத்துக்கெல்லாம் ரிமூவ் செய்யப்படுகிறது இவர் வந்து எந்த அக்கறையோடு சொல்லி கொடுத்தாருன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அப்படியே அந்த அக்கறையோட சொல்லித்தரணும் இந்த ஞானமும் இருக்குது அதே போல சொல்லித்தரவும் தயாராக இருக்கிறார் சொல்லி கொடுக்கிறார் அப்படி அப்புறம் எத்தனையோ கேள்வி பதினெட்டு சாப்டருக்கு இந்த அர்ஜுனன் கேட்டுக்கிட்டே இருக்காரு கிருஷ்ணரும் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகும் டயர்டே ஆகல மூணு மணி நேரம் பேசு பேசு பேசு பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறார் ஸோ அதுவும் சரியான நெருக்கடியில் எவ்வளோ பெரிய நெருக்கடியில் கேட்டால் கூட இவர் கலைப்பாகல சரி பரவாயில்ல சரி பரவாயில்லன்னு ஒன்று ஒன்றுக்கும் பதில் சொல்கிறாரு ஸோ அப்படி ஒரு குருநாதனுடைய லட்சணங்கள் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சீடனுடைய லட்சணங்கள் எல்லாம் ஸ்ரீ அர்ஜுனனுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகின்றன தனுர்தரன் அப்போ அதனால தான் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு இந்த இடத்துல பிரிய பிரிய கிருத்து அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம் பிரிய கிருத்துன்னா என்ன இவர் அர்ஜுனரை பற்றி சொல்றாரு இந்த இடத்துல எல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் பிரிய கிருத்துன்னா என்ன பிரீத்தியை எனக்குள் ஏற்படுத்தியவன் பிரியத்தை என்னிடம் ஏற்படுத்தியவன் பிரியத்தை எது மேல அல்வா மேலேயா லட்டு மேலேயா அவன் மேல் அவன் மேல் பிரியம் வருவதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டான் அப்படி அர்ஜுனன் அப்படிப்பட்ட அர்ஜுனன் இங்கே சொல்லப்படுது அப்படிப்பட்ட சீடன் அப்படி ஒரு சீடனுடைய லட்சணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பிரிய கிருத்துங்கிற இடத்துல அப்படின்னா என்ன அந்த ஒரு குருவனுடைய பிரியத்தை சம்பாதிப்பதில் நிபுணன் அர்ஜுனன் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சீடன் அப்படின்னு சீடனுடைய லட்சணம் அங்கங்க சொல்லப்பட்டிருக்கு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சாம்பிளுக்கு ஸோ அதெல்லாம் இங்கே வந்து கனெக்ஷன் இந்த இந்த விஷயங்களை எல்லாம் இந்த தகுதிகளை எல்லாம் உடைய ஒரு சீடன் அவன் தனுர்தரன் அப்படிப்பட்டவன் ஒருவன் இருந்து இப்படி இந்த யோகங்களை எல்லாம் பொறுமையாக எடுத்து கையாளக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் போர் அடிக்குதுன்னு நினைக்காம போதும் ஆளை விடுன்னு சொல்லாம திறமையாக பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு சீடனும் இருந்தால் குருவும் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சீடனும் இப்படிப்பட்ட ஒரு குருவும் இருந்து காரியங்களை எடுத்து செய்தால் யுத்த களத்தில் இருக்கிறாங்க எதை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருந்து எடுத்து செய்தால் இருவரும் இணைந்து வாழ்ந்தால் வாழ்க்கையை நடத்தினால் தத்திர அங்கே அப்படின்னு பொருள் ஸோ இது வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர் இதனால இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த இப்போ நேரடி மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டியது ஓ எங்கே அர்ஜுனர் இருக்காரோ எங்கே கிருஷ்ணர் இருக்காரோ அந்த இடத்துல மீதி கூட துருவா நீத்திரு வேண்டாம் பூத்தி ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை விஜய ஆமாம்மா வேணும் ஸ்ரீ ஆ நிச்சயமா வேணும் அப்படின்னா என்ன செய்ய அந்த படத்தை வாங்கி ஒட்டுனா எந்த இடத்துல கிருஷ்ணரும் எந்த இடத்துல அர்ஜுனரும் இருக்காங்களோ அங்கே வந்து பணம் வருமாப்பா ஒரு பெரிய போட்டோவை வாங்கி ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுரு பிரச்சனை இல்லை வாரம் வாரம் ஊதுபத்தி ஏற்றிடலாம் வேண்டாம் வேண்டாம் டெய்லி ஒரு ஊதுபத்தி ஏற்றி விட்டுருவோம் எதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாக வரும் அப்படின்ட்டு நம்ம மக்கள் என்ன பண்றாங்க உடனே ஒரு போட்டோ வாங்கி ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுருந்தான் தப்பு கிடையாது அதுவும் ஒரு நிச்சயமா ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா சங்கல்பம் இருக்கே இந்த படத்தை வச்சா பணம் வரும்னு நினைச்சு வச்சா அந்த படத்தை கொடுக்கும் அது வேற வழி கிடையாது இங்க சொல்லப்பட்டது அது காரணம் கிடையாது இங்க சொல்லப்பட்டது என்ன குரு சிஷ்யன் எங்கே இந்த போதனை நிகழ்கிறதோன்னு இருக்கு அர்த்தம் கடைசியா வர வேண்டிய பொருள் எங்கே இப்படிப்பட்ட ஒரு சீடன் இருந்து எங்கே இப்படிப்பட்ட ஒரு குரு இருந்து இப்படிப்பட்ட ஒரு போதனை நடக்கிறதோ இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் கேட்கப்பட வேண்டும் அர்ஜுனர் வந்து சந்தேகத்தை வச்சுக்கிட்டு ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யல அவர் சொல்லும்போது அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லலை இப்படிதான் நான் நினைச்சேன் நான் நினைச்சதே நீங்க சொல்லிட்டீங்க அப்பா எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்லல அவர் என்னன்னா அவர் பணிவாக கேட்டுக்கொண்டார் முனிவர் சொன்னார் தெரிஞ்சு அர்ஜுனருக்கு தெரியாததை அவர் சொல்லவே இல்லை அதனாலதான் தான் கடைசியில் அவர் சொல்றாரு ஸ்மிருதிர் லப்தா எனக்கு எல்லாம் நினைவு வந்து விட்டதுன்னு தான் சொன்னாரு ஆமாமா இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லலை அப்படின்னு சொன்னா போய் போய் உடனே சொல்லி கொடுத்தேன்ட்டு போயிருப்பாரு அப்பயே தேர முடியாது போயிருப்பாரு எனக்கு எல்லாம் நினைவில் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு அதான் சிஷிய பவனை வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ அப்படிதான் பிரீத்தியை சம்பாதிக்கிறது அதனாலதான் பிரிய கிருத்து எல்லாருமே எல்லா இடத்துலையும் பிரிய கிருத்தா இருக்கணும் ஒரு குழந்தை அப்பாவிட்ட பிரிய கிருத்தா இருக்க பழகணும் அப்பாவினுடைய பிரியத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும் ட்ரிக்கை கண்டுபிடிக்கணும் அம்மாட்ட எப்படி பிரீத்தியை சம்பாதிக்கிறது அம்மாட்ட பிரிய கிருத்தா இருக்கணும் குருவிடம் பிரிய கருத்தா இருக்கணும் ஒரு நண்பனிடம் பிரிய கருத்தா இருக்கணும் கணவனிடம் பிரிய கருத்தா இருக்கணும் மனைவியிடம் பிரிய கருத்தா இருக்கணும் ஆட்சி செய்வோம் மன்னனிடம் பிரிய கருத்தா இருக்கணும் பிரியக்கிருத்துனா என்ன அந்த நபரினுடைய பிரியத்தை சம்பாதிக்க என்ன செய்யணுமோ அதை செய்ய தெரிந்தவன் செய்ய தயாராக உள்ளவன் செய்பவன் செய்யும் அப்படிங்கிற பிரியக்கிருத்து அப்படி இவரு அர்ஜுனரை ஏற்கனவே சொல்லிட்டாரு நீ எனக்கு பிரிய பிரியக்கிருத் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை இவர் கடைசியும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல தெரியுது அர்ஜுனர் பயன்படுத்தும் போது வார்த்தைகள் எப்படி கேள்வி கேட்கிறாருங்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அந்த வார்த்தைகள்லாம் நாசுக்கான வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இங்கிதமான வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டாலே யாருக்குமே வந்து இவனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடும் அப்படிப்பட்ட வார்த்தையால தான் வேதாந்தத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க வேதாந்த போதனையில் இந்த வார்த்தை எல்லா போதனைகளையும் பொறுத்தனா கூட பல இடங்களில் இது யார் ஜி கொஞ்சம் ஜி கொஞ்சம் வெளியில போயிருக்காரு ஒரு நிமிஷம் அவர் வந்துருன்ட்டு போயிருக்காரு ஒரு இப்ப வீடியோ வந்திருக்கா வரல பரவாயில்ல ஆன் பண்ணி பார்த்தாங்க சரி பரவாயில்ல அதான் நீங்க புரிஞ்சுக்கிறவர் தானே உங்களுக்கு என்ன குரலே போகும் குரல்ல மட்டுமே இருக்கும்போது நீங்க முடிய அந்த அளவுக்கு எந்த எப்படியெல்லாம் அந்த ஆக்டில் பண்ணணுமோ அவ்வளோ சந்தோஷமா நீங்க இல்லைன்னா இவ்வளோ சந்தோஷமா இருக்க வேற இதுல சந்தோஷமா இருந்ததுமே நான் பேசிட்டு இருந்திருக்கேன் நல்லா தப்பு ஆச்சு என்ன நான் என்ன பேசுறேன் சாஸ்திரம் தானே பேசுது சாஸ்திரம் பேசுது நான் என்ன பேசியிருந்தாலும் மூலியமா இந்த அற்புதமா பொண்ணையும் பிரிச்சு இவ்வளவு லாபமா சொல்லி கொடுக்கிற க்ளூ தான் நான் எதிர்பார்த்தேன் அது எனக்கு நீங்க கிடைச்சது ரொம்ப வரப்பிரசாதம் எப்படி அப்படி பிரியக்கிருத் ஒவ்வொருவரும் பிரிய கிருத்தாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் கற்க வேண்டும் அது ஒரு கல்வி அந்த இடத்துல அது எப்படின்னு இது பொதுவாக என்னென்னா இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது இது இந்த கிருத்தாக இருக்கிறதுங்கிறது இருக்குங்களே ரொம்ப சிக்கலான ரொம்ப நாசுக்கான விஷயம் நம்ம பண்பாட்டினுடைய ரொம்ப ரொம்ப ஒரு டாப்பான ஒரு விஷயம் இது ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்து வராது உணர்ந்து வரும் ரெண்டாவது இதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் என்னன்னா காப்பி அடிக்கிறது காப்பி அடிக்கிறதுனா பார்த்து கற்றுக்கொள்ளுதல் வேற வழி கிடையாது இதெல்லாம் சீனியரை பார்க்கணும் இப்போ வீட்டில் பெரியவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்பா அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறாரு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட எப்படி நடந்துக்கிறாரு ஆஃபீஸில் சீனியர்கிட்ட எப்படி பேசுகிறாரு ஜூனியர்கிட்ட எப்படி பேசுகிறாரு ஒருத்தர் ஒருத்தர் பிரீத்தி எப்படி சம்பாதிக்கிறாரு வீட்டில் எப்படி பேசுகிறாங்க ஸோ குழந்தைகள்கிட்ட எப்படி பேசுகிறாங்க மனைவிகிட்ட எப்படி பேசுகிறாங்க அவங்களோட பெற்றோர்கள்ட்ட எப்படி பேசுகிறாங்க உறவினர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க முதல்ல எழுதுறீங்க மணி ஆயிடுச்சு ஸோ எப்படி சாப்பிட கூப்பிடுறாங்க எப்படி உதவி செய்யறாங்க இது என்னப்பா கஷ்டம் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற சும்மா வா நீ விட விட்டுட்டு வா அப்படின்னு எப்படி உரிமையை கூப்பிடுறாங்க அந்த இடத்துல ஒரு கஷ்டம் வரும்பொழுது அதை எப்படி தெரிவிக்கிறாங்க அந்த கஷ்டத்தை சொல்லி அடுத்தவங்களுக்கும் கஷ்டமாயிடக்கூடாது ஒரு மாதிரி ஒரு நாசூக்கா சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் கற்றுக்க முடியும் இதெல்லாம் அப்புறம் சொல்லி தரதுனால யார் சொல்லி தர முடியும்னா ரொம்ப நெருக்கம் இருந்தால் மட்டும்தான் சொல்லி தர முடியும் ஒரு அப்பா போயிட்டே அவர்கிட்ட போய் எப்படி பேசுகிற இதெல்லாம் இப்படி அவர்கிட்டலாம் எப்படி பேசணும் அப்படி பேசணும்ப்பா இதெல்லாம் அப்படி பேசுனா அவர் பாட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவார் அப்படியே பொது இடத்துலையும் சொல்ல முடியாது அடுத்தவங்களுக்கு தெரியாமல் தனியாக இருக்கும்பொழுது ரொம்ப கேரான வார்த்தையில தான் சொல்ல முடியும் கூடுமான வரைக்கும் அதை சொல்லாமல் இருக்க தான் முயற்சி பண்ணுவாங்க அதையும் அவங்க சொல்லாமல் புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷப்படுவாங்க ஆனால் வேற வழி இல்லைங்கிற பட்சத்தில் சொல்லுவாங்க அதையும் எங்கே சொல்ல முடியும்னா பொது இடத்துல நாலு பேருக்கு மத்தியில் சொல்ல முடியாது ரொம்ப கேராக ரொம்ப தனியாக சொல்ல அப்படி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரகசியமாக இது வந்துகிட்டு இருக்கு எது இந்த நன்னடத்தைன்னு சொல்கிறது அல்லது இந்த நடத்தைகள் இந்த விவகாரங்கள் இது பேர் சமஸ்கிருதத்தில் விருத்தங்கள்னு சொல்கிறோம் விருத்தம் அப்படி இது வந்து பார்த்து பார்த்தே கற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது இது சொல்லி தெரியறது இல்லை இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அதனாலதான் குழந்தைகள் ஆறு வயசு வரைக்கும் பெற்றோர்கள்ட்ட இருக்கணும்னு சொல்றோம் என்னப்பா அந்த குடும்பத்தில் உள்ள சில ஸ்பெஷாலிட்டி எங்கே எப்படி நடந்துட்டாங்க எப்படி நாசுக்கான விஷயங்கள்லாம் பெற்றோர்கள்ட்ட தான் கற்றுக்க முடியும் அவங்க தான் ஆப்வியூவே கொஞ்சம் வெளிப்படையாகவும் இருப்பாங்க மூன்றாவது மனிதர்லாம் இந்த மாதிரி நாசுக்கான விஷயங்கள்லாம் குழந்தை இருக்கிறா இப்போ பேச வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறது முயற்சி பண்ணுவாங்க பெற்றோர்கள் கொஞ்சம் வெளிப்படையாக இருப்பாங்க சரி இவன் தெரிஞ்சு நம்ம பையன் நாங்கள் தெரிஞ்சுட்டு போகிறான் அப்படி அந்த எங்கே சுதந்திரம் இருக்குன்னா பெற்றோர்கள்ட்ட தான் கற்றுக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படி ரொம்ப முக்கியமான விஷயங்களை இப்படி பெற்றோர்கள்ட்ட கற்றுக்கிறது அப்புறம் குருநாதர்கிட்ட பாடம் மட்டும் படிக்கிறதுக்காக வந்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்க கிளாஸ்ல நடத்துற மட்டும் மட்டும்தான் பாக்குறோம் ஆனா கையாளும் போது என்ன பண்றாருன்னு நம்மளால பார்க்க முடியாது கையாளும் போது பல சிக்கல்கள் வருது பல இடங்கள்ல நாசூக்கா கையாள வேண்டியிருக்கு மற்றவங்கள்ட்ட எப்படி பிரீத்திய சம்பாதிக்கணும்னு கத்துக்க வேண்டியிருக்கு மற்றவங்க மனசு நோகாம எப்படி பேசுறது நடந்துக்கிறதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு சில இடங்கள்ல மற்றவங்க நொந்து கொண்டாலும் அது பரவாயில்லைன்னு கையாள வேண்டியிருக்கு இப்ப உதாரணமா துரியோதனன்ட்டு அர்ஜுனன் வந்து அவன் நொந்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு தான் கையாளுன்றது சில இடங்கள்ல அந்த ஹர்ட் வருது காயம் வந்தாலும் பரவாயில்ல காயப்படுத்த கொலை பண்ணுங்கிறாரு அது எந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இடத்துல வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு திரௌபதி கிட்ட நீ ஏன் அவங்க மனசை கஷ்டப்படுத்துறேங்கிறாரு துரியோதனன்ட்டு நீ அவனை கொலை பண்ணுங்கிறாரு இப்போ இது என்னதுன்னு பார்க்க வேண்டியிருக்கிறாங்க இப்போ ஒரே அர்ஜுனர் ஒரு இடத்துல இப்படி நடந்துக்கிறாரு ஒரு இடத்துல அப்படி நமக்கு கைட் பண்றாரு ஏன் அப்படி அது வந்து கூட இருந்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் சொன்னால் புரியாது பல இடங்கள்ல அப்போ அப்போ வந்து இந்த குருநாத்தன் அப்போ உடன் இருந்து வாழ்ந்து பார்த்தா தான் அவர் எந்த இடங்களை எப்படி கையாளுறாருங்கிறது கண்டுபிடிக்க முடியும் வெறும் போதனை பத்தாதுங்கிறதுனால என்ன பண்ணாங்க இந்த சீடர்கள் குருவினுடன் வாழ்ந்தார்கள் குருகுலத்தில் போய் தங்கி கற்றுக்கொண்டார்கள் அப்படி தங்கி கற்கும் பொழுது எப்படி இந்த பிரீத்தியை சம்பாதிப்பது அப்படிங்கிறத கத்துக்கிறாங்க அந்த குருநாதன் மற்றவங்கள்ட்ட எப்படி பிரீத்தியை சம்பாதிக்கிறாருன்னு கத்துக்கிறாங்க இவங்க அதை செஞ்சு பார்த்து அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இது எல்லாமே குருகுல குருகுல வாசம் இருக்கு பாருங்க இது எல்லாமே எஜுகேஷன் தான் இங்கெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது இவன் அப்படி இருக்கணும்லாம் எதிர்பார்ப்பு புரிஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா இவனுக்கு அது தெரியாம தான் வரான்னு தெரியும் அதனால ரொம்ப ரொம்ப பெருமையா மெல்ல மெல்ல தான் கத்து கொடுப்பாங்க இது ஏன் அப்படின்னா இதெல்லாம் பேசிக் எஜுகேஷன் இதெல்லாம் அப்ளிகேஷன் எங்கன்னா குரு சேவையே அங்கே ட்ரைனிங் தான் அங்கே நடக்கிறது ஆக்சுவல் குரு சேவை கிடையாது ஏன்னா அங்கே எத்தனையோ தப்பு பண்ணுவான் அதை அவர் பொறுமையாக தான் நிவர்த்தி பண்ணுறாரு ஆக்சுவலாக அப்ளிகேஷன் ஏரியாவுக்கு தேவையான ட்ரைனிங் ஏரியா தான் அது முதல் பள்ளி பருவ குருகுல வாசத்தில் சொல்லித்தரப்படுவது அப்போ குரு சேவைங்கிறது அப்ளிகேஷன் எங்கே வருதுன்னா கல்யாணம் செய்து கொண்டு குருகிட்ட போகிறாரு பாருங்க அதுதான் உண்மையான குரு சதனம் உண்மையிலேயே குருவை நாடி செல்லுதல் அதுதான் உண்மையான குரு சேவை அங்கே தான் குரு சேவை செய்ய போகிறாரு அங்கே போய் பார்ட் டைம் எஜுகேஷனில் குருவுக்கு சேவை செய்து கொண்டு தான் ஒரு குருவுக்கு சேவை செய்யவே தெரியும் முன்னாடி சேவை செய்கிறேங்கிற பேரில் எத்தனையோ தொல்லை தான் பண்ணிட்டு இருந்திருப்பார் ஆனால் அந்த குருநாதர் அதை பொறுமையாக வச்சுக்கிட்டு இல்லைப்பா இலை இப்படி போடக்கூடாது அப்படி போடு அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி தர சொல்லி தரத்துலேயே அவருக்கு காலம் போயிடும் அவருக்கு டியூட்டியும் அதான் அதுக்காக தான் கமிட் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவருக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆனால் உண்மையான குரு சேவை எங்கே செய்கிறாருன்னா திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவர் செய்கிறார் கற்றுக்கொண்டதெல்லாம் இங்கே குரு சேவை செய்து பார்க்கிறார் அப்படி வாழ்ந்து பார்க்கிறார் அந்த குருவினுடைய பிரீத்தியை சம்பாதிக்கிறார் பிரியத்தை சம்பாதிக்கிறார் செய்து பார்க்கிறார் அப்படி அர்ஜுனர் இப்போ குருகுலத்துல எல்லாம் பழகிட்டு இப்போ இந்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய குரு அவருக்கு எத்தனையோ பிரீத்தி செய்யும் காரியங்களை செய்துள்ளார் இப்போவும் பிரீத்தியை சம்பாதிக்கும் வகையில் பேசியுள்ளார் அப்படி இந்த கிருஷ்ணரை அவர் சம்பாதித்துள்ளார் அதனால வேதாந்த போதனையில் என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப ஹரி ஓம் அதாவது இப்போ கிளாஸ்ல இருந்தால் ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயமா இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாமா ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரத்தில் வரும் அப்படி இந்த இந்த பிரீத்தியை சம்பாதித்த திறமை உள்ள சீடனும் அந்த பிரீத்தியினால் சம்பாதிக்கப்பெற்ற குருவும் எங்கே இணைந்து சிந்திக்கிறார்களோ போதிக்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ போதனைக்கு ஏற்ப வாழ்கிறார்களோ ஒருவருக்கு ஒருவர் இணைந்து கொடுத்து வாழ்கிறார்களோ அப்படின்னு பொருள் இந்த இணைந்து கொடுத்து வாழ்தல்ங்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சம்பவம் எதுன்னா எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேட்டஸ் எதுனா ஒரு வில்லாளியும் அவருக்குள்ள தேரூட்டியும் உண்மையை சொல்லப்போனால் இந்த இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு சம்பவம் இந்த ஆக்சுவலாக இப்படி ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா ஒரு போர் வீரன் அந்த போர் வீரனுடைய தேரோட்டி இந்த ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இசை விளக்கம் இருக்கு பாருங்க உலகத்திலேயே அதிகமான இசை விளக்கம் இதுதான் ரொம்ப மைண்ட் டியூனிங் என்ன ஒரு ஒரு தேரொட்டி ஒரு போர் வீரனுக்கு உள்ள தேரொட்டி எப்படி இருக்கணும்னா அந்த போர் வீரனுக்கு நிகரான போர் திறமை உள்ளவனா இருக்கும் அப்பதான் அந்த தேரோட்டி இருக்க முடியும் இல்லைன்னா முடியாது இல்லைன்னா வீரன் முடிஞ்சு போயிடுவாரு அந்த தேரை எப்பொழுது எங்கே எந்த திசையில் இயக்க வேண்டும் எந்த வேகத்தில் இயக்க வேண்டும் முன்ன போகணுமா பின்னணி போகணுமா இந்த இடத்துல முன்னேறலாமா கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராயணும் அதில் இன்னொன்னு என்னன்னா இந்த போர் வீரனையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கு அப்போ போர்க்கலையும் இருக்கணும் இந்த போர் வீரனை பாதுகாக்கணுங்கிற உணர்ச்சியில மிகப்பெரிய கமிட்மெண்ட் இருக்கும் போர் வீரனே தோல்வி அடைஞ்சாலும் இந்த போர் வீரனுக்கு இருக்கிற தேரொட்டி விடக்கூடாது அந்த இடத்துல அவருடைய ஒருவேளை அவர் கேர்லெஸ் ஆனா கூட இவர் வந்து அவரை பாதுகாக்கணும் டக்குன்னு ஒரு திருப்பி திருப்பி நகர்த்தி அந்த எதிரியினுடைய அம்புலேருந்து இவரை காப்பாற்ற முடியும் அப்போ இவர் எந்த வேகத்துல அம்பு விடுறாரு அவர் எதிரியினுடைய அம்பு எப்படி வருது அது இந்த வேகத்துல வந்துட்டு வந்தா என்ன ஆகும் இந்த இடத்துல இவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு இங்க இருக்க விரும்புறாரா அதை தடுக்க விரும்புறாரா நகர விரும்புறாரா எல்லாத்தையும் இவர் ஒரு மொமெண்ட்ல அந்த வர்ற அம்பு இவர் மேல வந்து அடிக்கிறதுக்குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவர் சொல்லாம கண்டுபிடிக்கணும் ஏய் கொஞ்சம் லெஃப்ட்ல திருப்புன்னு அவர் சொல்லி சொல்லி திருப்பினார்னா ஒண்ணு நடக்காது இந்த இடத்துல என்னுடைய சார் என்னுடைய மாஸ்டர் என்னுடைய வீரர் என்னுடைய தலைவன் என்ன நினைப்பாரு அவருடைய சுபாவம் இந்த இடத்துல என்னங்கிறதே அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவர் கண்டுபிடிக்கணும் அப்ப சொல்லாமல் செய்யக்கூடிய தன்னுடைய எண்ணங்களை செய்யக்கூடியவர் அப்படி அப்படி இந்த ரெண்டு பேருக்கு இடையில மேட்ச் இருக்கும் அப்போ இன்னொன்று இருக்கு இந்த போர் வீரனுக்கு பல விஷயங்களை இந்த தேரோட்டியும் சூச்சகமாக சொல்லி தருகிறார் அந்த தேரை திருப்புற திசையிலிருந்து கொண்டு போற திசையிலிருந்து நீ இப்ப யார் மேல குறி வைக்கணும் நீ இப்ப அடிக்கணுமா கொஞ்சம் பின்வாங்கணுமா இதெல்லாம் அவர் சொல்ற வாயால சொல்றது இல்லை இந்த தேர் போற திசை அதனுடைய வேகம் அதுல இருந்து அவர் புரிஞ்சுக்கணும் அப்படி யாரு இந்த மாஸ்டர் புரிஞ்சுக்கணும் இவன் சொல்றான் இந்த இடத்துல இதுதான் ரைட் அட்டாக்னு சொல்றாரு ஏன் அவர் தே அவர் ஓட்டுறதுலேருந்தே தெரியுது சார் இப்போ என்ன செய்யணும்னு இது எப்படி உனக்கு தெரிஞ்சது அது எனக்கு தெரியும் சார் இவன் இப்ப இப்படி செஞ்சா அது அப்படிதான் அதுக்கு அர்த்தம் ஸோ அந்த இசை ரெண்டு பேருக்கும் இவர் அவர் புரிஞ்சுக்கிறார் துல்லியமா அவரை இவர் புரிஞ்சுக்கிறார் துல்லியமா அந்த ரெண்டு பேருக்கு இடையில வார்த்தைகள் இல்லாமலேயே பகிர்மானம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை மிக மிக மிக அதிகமாக தேவைப்படுகிறது என்னன்னா ஒரு யுத்தத்தில் வீரனாகவும் அவருக்கு தேரோட்டியாகவும் இருக்கும் பொழுது இல்லைன்னா இல்லைன்னா உயிரே இருக்காது இது வாழ்வா சவா பிரச்சனை கொஞ்சம் அசந்தா முடிஞ்சு போயிடுச்சு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இவன் என்ன நினைக்கிறான்னு இவர் புரிஞ்சுக்கலாம் முடிஞ்சு போயிடுச்சு முடிஞ்சு போயிடுச்சுன்னா பத்தாயிரம் நஷ்டமாச்சு சார் பத்து லட்சம் நஷ்டமாச்சு சார் பத்து கோடி நஷ்டமாச்சு சார் கிடையாது உயிரே போச்சு இது வந்து கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னா இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படி அப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இரு உடல் ஒரு மனம் மனம் அப்படி இருந்தாதான் இது வந்து சாத்தியம் இல்லைன்னா முடியாது ரெண்டு உடம்பு தான் ரெண்டு ஆனால் மனம் ஒன்று அப்படிப்பட்ட ஒரு மேர்ஜிங் பாயிண்ட் தான் இந்த தேரொட்டி அவருடைய வீரன் இந்த இடத்துல வியாசர் இந்த திறமையை பயன்படுத்துறாரா அல்லது இது எதேச்சா நடந்தது இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் வியாசர் இந்த சூழ்நிலையை நல்லா பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தா அந்த அந்த உறவுல தான் பிசிக்கலாகவும் அமைஞ்சிருக்கு தேரோட்டியாகவும் வீரனாகவும் அமைஞ்சிருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல குரு சிஷ்யனாவும் அமைஞ்சு போயிட்டாங்க உறவுலையும் பார்த்தா மாமன் மருமான்னு அமைஞ்சிருக்கிறாங்க இது எல்லா கோணத்திலையும் பார்த்தா ரொம்ப ஒரு மாமா மருமான்ங்கிறது என்னன்னா பாதுகாப்பவன் மாமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு மருமான்ங்கிறது செல்லப்பிள்ளை அவனுக்கு ஸோ கவலை இல்லாமல் பாதுகாக்கப்படும் மருமான் வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு அவன் கவலைப்பட வேண்டாம் எது வரைக்கும் தனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு மாமா ஸோ அப்படி கவலை இல்லாத செல்ல குழந்தை அப்படி அவரை பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கிற கிருஷ்ணர் எங்க உறவுல இங்க பார்த்தாக்க தேரோட்டி வீரன் அப்புறம் இப்போ இந்த டைம்ல பார்த்தா குரு சிவன் எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மேட்ச் கோஆர்டினேஷன் இப்படிப்பட்ட ஒரு கேர் இருந்து இப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அது வந்து கவலைப்படுறது ஒன்றுமே கிடையாது அப்படி அப்படி இது எல்லாத்தையுமே சொல்கிறார் அப்படின்னு தான் பொருள் செல்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி பார்த்தா இந்த உறவுல மூணையுமே நம்ம முக்கியம்னு சொல்ல வேண்டியிருக்கு மூணு தகுதியும் ஒருத்தர்கிட்ட இல்லாம இருக்கலாம் ஒரு இடத்துல இல்லாம இருக்கலாம் அட்லீஸ்ட் தனித்தனியாவது ஒரு குழந்தைங்க இருந்ததுன்னா அது ஒரு கம்ஃபர்டபுள் தான் என்ன ஒருத்தருக்கு ஒரு தாய் மாவு அப்புறம் இன்னொன்னு என்ன தனக்கு ஏற்ற தன்னை புரிந்து கொண்டு உதவக்கூடிய ஒரு சகாயம் அர்ஜுனனுக்கு தேர்வுட்டியாக இருக்கலாம் அல்லது வேற எங்கேயும் ஒரு ஒர்க்கரா இருக்கலாம் ஒரு ஸ்டாஃபா இருக்கலாம் ஏதோ தன்னை புரிந்து கொண்டு தன்னுடைய மனம் செயல்பட போகின்ற ரீதி ரூட்டை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஒரு நபர் எனக்கும் அதே போல தன்னை சுலபமாக புரிய வைக்கக்கூடிய ஒரு நபர் குழப்பாமல் அப்படிப்பட்ட ஒரு நபராக அந்த நபர் இருந்து ஒரு சகாயம் ஒரு அசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட் அந்த கிஃப்ட்டும் ஒருத்தன் அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் அந்த கிஃப்டையும் ஒருத்தன் மிஸ் பண்ணக்கூடாது மூன்றாவது ஒரு குரு சிஷ்யன் இப்படிப்பட்ட தனக்கு எத்தனை சந்தேகங்கள் வந்தாலும் அதை கலைப்பு இல்லாமல் நீக்கி தரக்கூடிய ஒரு குரு சந்தேகத்தை நீக்குவது மட்டுமல்ல தன்னால் கொடுக்கப்பட்ட உபதேசத்தை ஏற்று செயல்பட முடியாமல் தொய்வடைந்து நிற்கும் பொழுது நான் சொன்னேன் நீ ஏன் செய்யவில்லைன்னு கேட்காம அந்த செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்தையும் நீக்கி தரக்கூடிய ஒரு குரு அதான் ஸ்ரீகிருஷ்ணர் செய்கிறார் அவர் ஒரு ஒரு தடவை இயலாமையில தான் விழுறாரு இவர் கலைப்பாகல அந்த இயலாமை என்ன சொன்னா அந்த இயலாமை ஓடும் இந்த இடத்தை விட்டு இவரை விட்டு பறந்து போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு வார்த்தையை போடுறார் அந்த வார்த்தையை போட்டா அந்த இயலாமை அந்த கலைப்பு பறந்து போகுது அவர்கிட்ட ஸோ அப்படி நுட்பம் தெரிந்து நுட்பம் தெரிந்து சொல்லித் தருவதிலும் ஆர்வம் இருக்க வேண்டும் ஆர்வம் இருந்து அக்கறை இருக்க வேண்டும் அக்கறை இருந்து அதை சொல்லித் தருவதற்கு தேவையான டெக்னிக்ஸ் கையாளக்கூடிய மத்திய நுட்பம் இருக்க வேண்டும் அதற்கெல்லாம் வேலை அப்போதான் அந்த வார்த்தைகள் ஜெயிக்க முடியும் அந்த மத்திய நுட்பமும் இருந்து அதை சொல்லித்தரக்கூடிய வாய்ப்பு அமைய வேண்டும் இந்த ரெண்டு பேருக்கு இடையில அந்த வாய்ப்பும் அமைந்து ஒரு குருநாத்தர் அமைய பெற்றால் அந்த பொசிஷன் யாரு இந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பொசிஷன் இவ்வளவு இருக்கு ஸோ இப்படி அதே போல சீடன் தரப்பில் இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் அந்த குவாலிட்டிஸ் அதெல்லாம் என்னென்ன அந்த பணிவுகள் பண்புகள் நயமான வார்த்தைகளை கையாளும் திறன் திரும்ப திரும்ப மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு மனம் இவர் வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரியும்னு காட்டிக்கல எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிக்கல ஆஹ் இது எனக்கு தெரியுமேன்னு சொல்லிக்கல எனக்கு இது முன்னாடியே தெரியுமேனு சொல்லிக்கல நான் கூட கண்டுபிடிச்சேனேன்னு சொல்லிக்கல எனக்கு அவரு கூட சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கல இவ்வளவு பெரிய புத்தகத்துல சோ எங்கேயுமே ஆமாம் இதை எங்க பீஷ்மர் சொல்லியிருக்காருன்னு சொல்லலை ஆனா இவர் பீஷ்மத்தை கத்துக்கிட்டு இருந்திருக்கிறார் அம்மா எனக்கு வந்து துரோணாச்சாரியர் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லல ஆனா இவர் சொன்னதெல்லாம் துரோணாச்சாரியர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு இவர் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிக்கல ஏற்கனவே இவர் படித்தவர் தான் எங்கேயும் எதையும் சொல்லிக்கல இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு அதுதான் பெனிஃபிட் இப்ப எனக்கு என்ன வேணும் வார்த்தை வே வேணும்னு கேட்டேன் அது எனக்கு கிடைச்சது அது எனக்கு திருப்தி கொடுத்தது அதுக்கு நன்றி அவ்வளவுதான் ஸோ அந்த அளவு மீறாமல் பேசக்கூடிய தன்மை இதெல்லாம் சீடருடைய தன்மை இதெல்லாம் இந்த பக்கத்தில் அர்ஜுனனுக்கு இருக்கிறது அப்படி இத்தனையும் ஃபிட்டாக இருந்ததுன்னா இத்தனையும் ஃபிட் ஆச்சுன்னா அது என்ன அங்கே ஸ்ரீஹி விஜய பூத்திகி துருவா நீத்திகி இதெல்லாம் இருக்கிறது என்பது மத்திகி என்னுடைய புத்தி இத்தனையும் அமைதியை சார் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை எவ்வளோ அமைதியோ சம்பாதிக்க வேண்டியதுதான் இத்தனையும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு ஆனால் இத்தனையும் ஒரே இடத்துல சேரலைன்னாலும் தனித்தனியாக சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு தாய்மாமன் இருந்தால் அவரை விடாமல் அவரை எப்படி பிரீத்தி பண்ணி சம்பாதிக்க முடியுது சம்பாதிக்கணும் அல்லது தாய்மாமனே இல்லை சார் அல்லது பிரிஞ்சு போயிட்டார் பல காரணங்களாலன்னா அந்த ஸ்டேட்டஸில் யாரையாவது பிரீத்தி பண்ணி சம்பாதிச்சு வைக்கணும் தனக்கு ஒரு கஷ்டம்னா கைவிடாமல் வந்து முன்னின்று தன்னை பாதுகாக்கிறதுக்கு யாராவது இருக்கணும் அப்படி யாரையாவது சில பேரை பிரீத்தி பண்ணி சம்பாதிச்சு வைக்கணும் அது ஒரே நபரா இந்த மூணு ஸ்டேட்டஸ்லயும் ஒரே நபர் வரலாம் அல்லது மூணுக்கு தனித்தனி நபர் இருக்கலாம் ஆனா ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய டியூட்டி அந்த மூணு ஸ்டேட்டஸ்லயே அர்ஜுனன் மாதிரி ஒரு நபராக இருந்து அதெல்லாம் சம்பாதிச்சுக்கணும் அப்படி அப்புறம் இன்னொன்று இந்த வேதாந்தா போதனையை பற்றிய குரு சிஷ்ய உறவை பற்றிய இப்போ நான் சொன்ன பிரீத்தி குரு சிஷ்யங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும் ஆனால் இது எல்லாத்துலேயுமே கூட ரொம்ப டாப்பான ரொம்ப சிக்கலான அல்லது ரொம்ப நுட்பம் நிறைந்த ஒரு போதனை அல்லது உறவுங்கிறது எதுன்னா வேதாந்த போதனை சமயத்தில் இருக்கக்கூடிய குரு சிஷ்ய உறவுகள் சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா the teacher doesn't teach but the student learns அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா குரு போதிப்பது கிடையாது வேதாந்தம்ங்கிற ஒரு விஷயத்தில் குரு போதிப்பது இல்லை ஆனால் போதனை நடக்கிறது அது எப்படி சார் நடக்குது ஆனால் சீடன் கற்கிறான் அது எப்படி குரு போதிக்காமல் சீடர் எப்படி கற்க முடியும் அப்படின்னா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா போதனை நடக்கிறது அது குரு மூலமாக குரு வாய்வழியாக தான் நடக்கிறது போதனையே நடக்கலன்னு சொல்லல ஆனால் குரு போதிப்பதில்லை அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா அவர் ஒன்றும் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது இவனுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினைச்சு போதிக்கிறது அவர்கிட்ட ஃப்ரீவில் இல்லை அவர் தன்னுடைய ஃப்ரீ வில்லை கிடையாது அவர் செவனேன்னு உட்கார்ந்துருக்கார் ஆனால் அப்புறம் போதிக்கிறாருங்கிறீங்க அவர் ஃப்ரீ வில்னால போதிக்கல ஆனால் சிஷ்யன் தன்னுடைய ஃப்ரீ வில்லால் அவரிடமிருந்து கறக்கிறான் மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி மாட்டுக்கு இந்த அம்மா தினமும் கொண்டு போய் புல் போடுறாங்க மூஞ்சி தடவி கொடுக்குறாங்க வருடி கொடுக்குறாங்க செல்லமாக பார்த்துக்கிறாங்க மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வராங்க அந்த மாட்டை நல்லா பார்த்துக்கிட்டா அந்த மாடு கண்டுக்குட்டிக்கு பால் கொடுத்தது போக இந்த மாடு கிட்ட யார் போனாலும் உதைக்குது ஆனால் இந்த அம்மா போகிறாங்க இந்த அம்மா மடியில் கை வைக்கிறாங்க இந்த மாடு அப்படியே சுகமாக நிற்கிது மெய் மறந்து நிற்கிறது தடுக்கிறதே பால் கருன்னு வருது அப்படின்னா என்ன இதுக்கு தான் பால் கறக்கிறாங்க எப்படி கறக்குறாங்க அத்தனை அத்தனை இந்த மாட்டுக்கு என்ன செஞ்சா அந்த மாடு வந்து சுகமாக நிற்குமோ சந்தோஷத்துடன் நிற்குமோ இந்த அம்மாவுக்கு அதான் கறக்கிறது அப்படி சீடன் கரைக்கிறான் அப்படி இதை தான் இந்த இடத்துல முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்காது நம்ம இன்னும் பொருள் பார்க்கல நம்ம தள்ளி வச்சிருந்தோம் அது அப்பெல்லாம் பார்த்தா புரியாது இப்போ பார்த்தா தான் புரியுங்கிறதுனால தள்ளி வச்சோம் எங்கன்னா உங்க புஸ்தகத்துல வந்து எத்தனாம் பக்கம் வரும் புஸ்தகத்துல பார்த்தா பதினாறாவது பக்கத்துல ஆறாவது ஸ்லோகம் புஸ்தகத்துல பதினாறாவது பக்கம் ஆறாவது ஸ்லோகம் படிச்சிருக்கோம் பொருள் பார்க்கல இப்ப பார்ப்போம் சொல்றது திருப்பி சொல்லுங்க सर्व सर्व उपनिषदो उपनिषदो गावः गावः भोक्ता भोक्ता गोपाल गोपाल नन्दनः नन्दनः पार्थो पार्थो वत्सः वत्सः सुधीर् भोक्ता கீதா கீதா அமிர்தம் அமிர்தம் அமிர்தம் அமிர்தம் அமிர்தம் அமிர்தம் மகத்து மகத்து எப்படி இது இந்த உதாரணத்தை இப்போ நாம் ஒரு ஸ்டைலில் சொன்ன குரு சிஷியனுடைய உறவு ஆனால் இது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக போக வேண்டியிருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்துடைய நோக்கம் இது வேற ஸ்டைலில் மாத்துறாங்க ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தது வந்து சிஷியனுடைய திறன் மட்டும் பார்த்தோம் இந்த இடத்துல அது மட்டும் இல்லை கிருஷ்ணரையும் கொஞ்சம் இவங்க பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறாரு இந்த ஸ்லோகம் பண்ணுவார் அதனால் இது இன்னும் வேறு மாடலில் போகுது இது இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு மாடலில் போகுது பார்ப்போம் சர்வக உபனிஷதக காவகா சர்வன்னா எல்லா உபனிஷத்துக்களும் காவக கான பசு பசுக்கள் எல்லா உபனிஷத்துக்களும் எப்படிப்பட்டதுன்னா பசுக்களை போன்றது ஒரு பசு என்ன பண்ணுதுன்னா தனக்கு கொடுக்கப்பட்டது சாதாரணமான புல் ரோடு ஓரத்தில் கிடக்கிறது வயலில் கிடக்கிறது அந்த புல் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் அது கொடுக்குற பால் பார்த்தா நமக்கு மிக மிக பெரிய ஆரோக்கியத்தை தரக்கூடியது ஒருவேளை தாய்ப்பாலே இல்லாம போனா கூட ஒரு குழந்தைக்கு கவலையே பட வேண்டாம் இந்த பசுவனுடைய பாலே அந்த குழந்தையை காப்பாத்திடும் அப்படிப்பட்ட சக்தியை உடையது இந்த பசுவினுடைய பால் எந்த விதத்திலும் கேடு இல்லாத நன்மையை தரக்கூடியது இந்த இடத்துல எல்லாம் பார்க்க பார்க்கக்கூடாதுங்க ஆனாலும் கூட சயின்டிபிக்கா பார்த்தா கூட நம்ம சொல்ற நாட்டு பசு இது இவங்க பசு பசுன்னு புதுசு புதுசெல்லாம் டிசைன் டிசைனா கிரியேட் பண்றாங்க அதுலலாம் என்னென்னமோ பிரச்சனை வரலன்னு சொன்னால் அதெல்லாம் கண்டுக்க கூடாது சொல்லப்படுது நாட்டு பசுங்கிறது தேசி பசுங்கிறது மிகச்சிறந்த நன்மையை மட்டுமே தருகிறது ஆல்ட்ரேஷன் இல்லாத பசுக்கள் நன்மையை தருகிறது அந்த பசு தான் இங்கே ரெஃபர் செய்யப்படுகிறது <laughs> எப்படி இருந்தாலும் பசு அப்புறம் அந்த பசு வந்து கருணை உள்ளதாக இருக்கிறது தன்னை காப்பாற்றியவரிடம் மிக மிக நன்றி உணர்ச்சியுடன் கருணை உள்ளவனாக இருக்கிறது கருணையுடன் பாலித்தவனாக இருக்கிறது அந்த பாலும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லை பால் மட்டும் இல்லை பசு தரக்கூடிய எல்லாமே நன்மையாக இருக்கிறது அது போடக்கூடிய சாணமும் நன்மையை தருவதாக இருக்கிறது அது கொடுக்கக்கூடிய மூத்திரமும் கோமியமும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது எல்லா விதத்திலும் தன்னை காப்பாற்றியவனுக்கு நன்மையையே தருகிறது அது மட்டுமல்ல பசு ஒரு வீட்டில் கட்டப்பட்டிருந்தால் இந்த பால் கோமயம் சாணங்கிறது தவிர பசு ஒரு வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் மங்களம் வரும் அந்த பசு இருக்கும் இடத்துக்கே ஒரு மங்களம் இருக்கிறது அப்படி அப்படி அதுவே மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடியது அப்படிப்பட்டது சர்வ உபனிஷதக இந்த எல்லா உபனிஷத்துக்களும் எப்படின்னா பசுக்கள் என்று ஒப்பிடப்படுகிறது எல்லா உபனிஷத்துக்களும் பசுக்களை போல நீ கொஞ்சம் மரியாதை கொடுத்து பராமரிச்சுன்னா போதும் அது உனக்கு மிகப்பெரிய நன்மையை கருணையுடன் தரக்கூடியது பாசத்துடன் தரக்கூடியது அன்புடன் தரக்கூடியது காவக பசுக்கள் அப்படி இந்த பசுக்கள்னு சொல்கிறோம்ல இந்த வரியை தான் நம்ம வந்து உங்களுடைய ஐந்தாவது நிலையில பார்த்துருக்கோம் கிரக பிரவேசம் போகும்பொழுது வீட்டுக்குள்ள பசுவை கொண்டு போகிறோம் பசுன்னு அந்த இடத்துல சிம்பாலிக்காக பசு அதனுடைய இன்டைரக்ட் மீனிங் இன்னொன்று இருக்குது வேதங்கள் உபனிஷத்துக்கள் அப்படி ஒரு வீட்டில் உபனிஷத்துக்கள் வரணும் வேதங்கள் வரணும் அப்போ அந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யங்கள் வரணும் அப்படி பசுங்கிறதையும் வேதத்தையும் நம்ம பிரித்து பார்க்கறது எப்போவுமே ஆனால் தான் பசுவை துளி கூட கூடாது கொல்லக்கூடாதுங்கிறது ரெண்டாவது பசுனால நமக்கு வந்து சிரமமே வந்தாலும் அடிக்கப்படாதுன்னு ஒரு விதி பசுவை அடித்து அடிச்சிட்டு போகக்கூடாது கெஞ்சி அடிச்சுட்டு போகலாம் அது வரலன்னா அவ்வளவுதான் கெஞ்ச வேண்டியதுதான் அடிக்கவே மாட்டாங்க பெரியவங்க அது அது வச்சதுதான் சட்டம் அது வந்தால் ஓகே வரலன்னா கெஞ்ச வேண்டியதான் வர்றப்போ வரட்டும் அப்படிதான் நம்ம பெரியவங்க பார்த்தாங்க அப்படி சர்வ உபனிஷதக காவக எல்லா உபனிஷத்துக்களும் அப்புறம் தோக்தம் தோக்தம்னா துகிப்பவன் அப்படின்னா கரப்பவன் இந்த கரப்பவன் யாருன்னா கோபால நந்தனஹா இந்த கோபால நந்தன் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் பசுவை பராமரித்தவர் அப்படின்னா என்னன்னா இந்த பசுக்களை சந்தோஷப்படும் மாதிரி பராமரித்தவர்னா ஒன்று பசுவை மேய்த்தவருங்கிறதும் அதில் உண்மை இன்னொன்று என்னன்னா வேதங்களை பராமரித்தவர் வேதங்கள் திருப்தி அடையுமாறு வாழ்ந்தவர் திருப்தி அடையுமாறு வாழ்ந்து காட்டியவர் வேத போதனைகளை கடைபிடித்தவர் வேதங்களே சந்தோஷப்படுது இவருடைய வாழ்க்கையை பார்த்து அப்படி இவர் வேதங்களை பராமரித்தவர் அதனாலதான் தான் கோன்னா பசு கோபாலன்னா பசுக்களை பராமரிப்பவன் அப்படின்னு அர்த்தம் டைரக்ட் மீனிங் இன்டைரக்ட் மீனிங் என்ன வேதங்களை பராமரித்தவன் பராமரித்தல்னா புத்தகங்களை பாதுகாப்பவன் மட்டும் அர்த்தம் இல்லை வாழ்ந்து காட்டுதல் தான் உண்மையான பராமரித்தல் வாழ்ந்து இல்லாமல் கற்க வேண்டும் வாழ வேண்டும் கற்பிக்க வேண்டும் இந்த மூணும் இருந்தால் அது பேர் முழுமையான பராமரித்தல் அது இதுதான் புத்தகத்தை வாங்கி அடிக்க வச்சுட்டு இருக்கிறது பேர் பராமரித்தலும் சட்டம் போட்டு காப்பாற்றுறதுக்கு பேர் பராமரித்தலும் இருக்கு கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் இது பேர் பாலனம் அப்படி பேர் வந்து சிறந்த கோபாலன் அப்படின்னா இந்த வேத கல்வியை கற்கும் பொழுதும் சிறந்த சீடனாக இருந்து கற்றார் வாழும் பொழுதும் சிறந்த யோகியாக வாழ்ந்தவர் போதிக்கும் பொழுதும் சிறந்த ஆச்சாரியனாக இருந்து யோகேஸ்வரனாக இருந்து அக்கறையுடன் எப்படி போதிக்க வேண்டுமோ அந்த குணங்களுடன் போதித்தவர் அதனால இவர் வந்து கோபாலன் கோபால நந்தன் நந்தனன்னா மகிழ்ந்து இருப்பவன் இதிலேயே கோபால வாழ்க்கையிலேயே ஆனந்தமாக இருப்பவன் நந்தன் ஆனந்தனாலும் நந்தனாலும் ஒன்றுதான் ஸோ இதிலேயே இவருக்கு ஆனந்தம் அப்படிப்பட்ட அப்படி போதிப்பதன் மூலமாக நந்தனத்தை கொடுப்பவர் நந்தனத்தை அனுபவிப்பவர் நந்தனம்னா ஆனந்தத்தை அனுபவிப்பவர் ஆனந்தத்தை கொடுப்பவர் அப்படி கோபால நந்தனக யாரு இந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய பட்ட பேர் கோபால நந்தனன் இவர் தான் இப்போ வந்து தோப்தா கரைக்கிறார் இப்போ அர்ஜுனருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஷிஃப்ட் பண்ணி காட்டுது இந்த ஸ்லோகம் அப்படின்னா அந்த அந்த வேதங்களிடத்திலிருந்து பொருளை கறக்கணும்னா ஒரு சீடன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பவர் எல்லா தகுதிகளுடனும் வாழ்பவர் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வேதங்களை மெய்மறந்து பால சொரியாது இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் போய் கை வச்சாருன்னா இந்த பால் வந்து அது வந்து தாயால தாய் பசுவால கண்ட்ரோல் பண்ணவே முடியறதில்ல அது பாட்டுக்கு அப்படியே சொரியறது அப்படியே மெய்மறந்து சொரியறது வேதங்களே மெய் மறந்து நிற்கிறது யார்கிட்ட இந்த ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இந்த ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா குட்டியை கிட்ட கொண்டு போய் இந்த கன்றுக்குட்டியை மடியிட்ட கொண்டு போய் அப்படி அணைச்சி கொடுத்து முட்டி க குடிக்கிறது கத்து கொடுக்குறார் இந்த பொதுவா வேதத்துக்கு கண்ணுக்குட்டி வந்தாலே பாசம் வந்துடும் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரும் கூட இருந்தா கேட்கவே வேண்டாம் ஸ்ரீகிருஷ்ணர் கை வச்சாலே இந்த மாட்டினுடைய பசுவினுடைய மடியிலிருந்து பால் சுரியறது அந்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய கண்ணுக்குட்டியவும் கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா இந்த வேதத்தை கேட்கணுமா கேட்க இந்த பசுகிட்ட கேட்கணுமா வேண்டவே வேண்டாம் அது மெய் மறந்து திருப்தி செய்கிறது அப்படி இப்போ பார்த்தோ வத்சக கன்றுக்குட்டியாரு வத்சகன்னா கன்றுக்குட்டி குழந்தை அப்படின்னு அர்த்தம் யார் இந்த குழந்தை கன்றுன்னா பார்த்தக அர்ஜுனன் ஹஸ்பண்ட் வந்து செல்ல குட்டியா போயிட்டார் கன்று குட்டியா போயிட்டார் யாருக்கு பிடிக்குது பசுவுக்கும் பிடிக்குது கிருஷ்ணருக்கும் பிடிக்குது ரெண்டு பேரையும் பிரீத்தி பண்ணக்கூடிய இந்த பார்த்த கன்று கன்றுக்குட்டி இப்போ இப்படிப்பட்ட ஒரு அர்ஜுனன் அர்ஜுனன் யாரு அவர் தான் இந்த கன்று குட்டி சுதீர் போக்தா இந்த இந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய சகாயத்துடன் இந்த கன்றுக்குட்டி வயிறு நிறைய கரைக்கிறது ஆனாலும் மிச்சம் பாலையும் ஸ்ரீகிருஷ்ணர் விடல கரைக்கிறார் அந்த பாலை மற்றவர்கள் அருந்துகிறார்கள் குடிக்கிறார்கள் யாரு சுதீர் போக்தா போக்தான்னா அதை பருகி அனுபவிப்பவர்கள் போகம்னா அனுபவித்தல்